الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم وقال وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்திலே நாம் என்ன விரும்புகிறோமோ எதை அடைந்து கொள்ள விரும்புகிறோமோ அதையே தான் அல்லா கொடுக்கவும் விரும்புகிறான் ஆனால் நாம் தேடுகிற முறையிலே தவறு செய்வதுதான் அது கிடைக்காததற்கு காரணம் உலகத்திலே யார் பிறந்திருந்தாலும் சரி எங்கே பிறந்திருந்தாலும் சரி நீங்களும் சரி நானும் சரி என்னுடைய வீட்டாரும் உங்களுடைய வீட்டாரும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அது எந்த காலத்திலே பிறந்திருந்தாலும் சரி முற்காலத்திலே பிறந்திருந்தாலும் சரி இக்காலத்திலே இருந்தாலும் சரி இனி வருகிற எக்காலத்திலே அவர்கள் இருக்கப் போகிறவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தேடல் ஒன்றுதான் தேடல் என்பது பணம் காசு அல்ல வெளிப்படையிலே பணம் காசு தேடுகிறோம் ஆனால் பணம் காசு எதற்காக தேடுகிறோம் சோதர்களே பணத்தை சாப்பிட்டு காசை குடித்துக் கொள்ளவா முடியும் பணத்தை சாப்பிட்டு காசை குடித்துக் கொள்ளவா முடியும் அல்லது பணத்தை விரித்து படுத்துக் கொண்டால் மனிதனுக்கு போதுமான சுகம் கிடைத்து விடுமா சாப்பாடு என்பது வேறு சுகம் என்பது வேறு உணவு என்பது வேறு உறக்கம் என்பது வேறு தூக்கம் என்பது வேறு இவையெல்லாம் சுருக்கி சொன்னால் மனிதனுடைய தேடல் இருக்கிறதே இரண்டு இருக்கிறது ஒன்று பசி தேடல் இன்னொன்று பாலுணர்வு தேடல் இந்த இரண்டுதான் மனிதனுடைய மிகப்பெரிய தேடல் பசிக்காக தேடுவது இன்னொன்று பருவம் வரும்பொழுது பாலுணர்வு ஆணாக இருந்தால் ஆண் பாலுணர்வு பெண்ணாக இருந்தால் பெண் பாலுணர்வு தவிர்க்க முடியாது எப்படி பசி தவிர்க்க முடியாததோ அதே போல மனிதனுக்கு பருவம் வருகிற பொழுது பாலுணர்வு தவிர்க்க முடியாதது இந்த இரண்டு தேடர்களையும் மனிதன் அடைந்து கொண்டு இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டும் இதுதான் எல்லோருடைய நோக்கமும் இதற்கு நான் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சியை முல்லா சிறுத்தி என்று ஒருவர் இருந்தார் தத்துவமாகவும் விகடமாகவும் பேசுகிறவர் பல தத்துவமான விஷயங்களை விகடத்தின் மூலமாகவே சொல்லுகிறவர் அவர் ஒரு நாள் விளக்கு வெளிச்சத்திலே தேடிக்கொண்டிருந்தார் எதையோ அங்கிருந்து ஒருவர் வந்தார் முல்லாவே முல்லான்னு சொன்னா ஆலிமே என்ற அர்த்தம் பெரிய ஆலிம் என்ற அர்த்தம் பாரசி பாஷையில் முல்லா என்று சொன்னால் பெரிய ஆலிம் இந்த காலத்தில் அது உபயோகத்திலே இல்லாமல் போய்விட்டது அல்லது முல்லாவுக்கு சில இடங்களிலே சாதாரண அதாவது ஊரிலே பொது வேலை செய்கிற சாதாரண நபருக்கு சொல்லுகிற அர்த்தத்திலே வைத்து விட்டார்கள் ஆனால் முல்லா என்பது மிக மரியாதைக்குரிய வார்த்தை அந்த வழியாக வந்தவர் கேட்டார் முல்லாவை என்ன தேடுகிறீர்கள் முல்லா சொன்னார் என்னுடைய சாவி காணாமல் போய்விட்டது நான் தேடுகிறேன் அவரும் சேர்ந்து தேடினார் வீதி வீதி விளக்கு வெளிச்சத்தில் முல்லா தேடிக்கொண்டிருக்கிறார் நசிருத்தீன் இவரும் சேர்ந்து தேடினார் அதுக்கடுத்து ஒருத்தர் வந்தார் இரண்டாவதா அவர் கேட்டார் என்ன தேடுறீங்க ரெண்டு பேரும் இவன் சொன்னாங்க சாவி காணா போச்சு முல்லா சாவி காணா போச்சு தேடிக்கிட்டு இருக்கிறோம் அவரும் சேர்ந்து தேடினார் இப்படியாக ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க என்ன தேடுறீங்க எப்படி சில ஊர்ல டவுன்கள்ல பள்ளிவாசல்ல செருப்பு காணாம போனா இந்த செருப்பு காணா போனவர் சொல்லுவார் இப்பதாங்க வாங்கின புதுசா வாங்கின வர்றவங்களும் சேர்ந்து தேடுவாங்க தேடுறது மட்டுமல்ல நம்மளே மவுத்து விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க எப்ப வாங்கினீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க எந்த கடையில வாங்கினீங்க பூரா அதோட ஹிஸ்டரி சொல்லி ஆகணும் இது உலகத்துல பழக்கம் அதனால எனக்கு ஒரு தடவை செருப்பு காணா போச்சு கோயம்புத்தூர்ல பள்ளிவாசல்ல நான் அப்படி வெளிய வந்து பார்த்தேன் செருப்பு தேடலாமான்னு தேடனா எல்லாரும் வந்து விசாரிக்க போறாங்க இந்த செருப்பு தேடுறதுல இந்த விசாரணையை விட்டு தப்பிச்சா போதும் வெறுங்காலேயே வரத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் செருப்பு தேடவே இல்லை ஏன் இந்த விசாரணைக்கு பதில் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக பல பேரை பார்த்திருக்கிறோம் பள்ளிவாசல செருப்பு தேடும் போது சுத்தி நின்று இவரை வேடிக்கை பார்க்கறது அவருக்கு செருப்பு காணாம் இப்படியாக தேடி தேடி ஏழு எட்டு பேர் ஆனதற்கு பிறகு கடைசியாக பத்தாவது ஒரு நபர் வந்தார் நல்ல விவரமானவர் புத்திசாலி அவர் கேட்டார் முள்ளாட்ட எவ்வளவு நேரமா தேடுறீங்க சொன்னா ரொம்ப நேரமா தேடுறோம் ரொம்ப நேரமா சாவி காணா போச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல காணா போன சாவி இத்தனை பேர் சேர்ந்து ஒரு சாவி கிடைக்காதா என்ன முல்லா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சாவி எங்க காணா போட்டீங்க அப்பதான் முல்லா சொன்னாரு சாவியா அது நான் வீட்டுல காணா போட்டேன்னு சொன்னார் இவர் கேட்டார் வீட்டுல காணா போட்ட சாவி இங்க தேடலாம் எப்படி கிடைக்கும் வீட்டுல காணாமல் போட்ட சாவியை வீதியில தேடலாம் எப்படி கிடைக்கும் முல்லா சொன்னார் என் வீட்டுல விளக்கு இல்ல வெளிச்சம் இல்ல இங்கதான் வெளிச்சமா இருக்கு ஆகையினால தேடுறேன் சகோதரர்களை கிடைக்குமா இது எங்கே காணாமல் போய்விட்டதோ அங்கே தேட வேண்டும் அப்பொழுதுதான் அது கிடைக்கும் அதை விட்டு விட்டு வெளிச்சம் இருக்கிற காரணத்தினாலே அங்கே தேடினால் அது கிடைக்குமா காலமெல்லாம் தேடினாலும் கிடைக்காது அதே போல சோதரர்களே மனிதனுக்கு அல்லாஹால நிம்மதி எங்கே வைத்திருக்கிறானோ அங்கே தேட வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்த பணம் காசு வெளிச்சமாக தெரிகிறது பதவியும் பட்டமும் வெளிச்சமாக தெரிகிறது ஆதிக்கம் அதிகாரம் வெளிச்சமாக தெரிகிறது வீடும் பங்களாவும் வெளிச்சமாக தெரிகிறது அதாவது நம்முடைய கண்ணுக்கு இதுதான் தெரிகிறது எனவே இதிலே நிம்மதி தேடினால் அந்த முல்லாவுக்கு சாவி என்றைக்கும் கிடைக்கப் போவதில்லை உங்களுக்கும் நிம்மதி என்றைக்கும் கிடைக்கப் போவதில்லை உங்களுக்கு என்று சொன்னால் நான் இங்கே உள்ளவர்களை சொல்ல இந்த உலகத்தில் வாழுகிற வருகிற அத்தனை பேரை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுக்கு நிம்மதி எந்த காலத்திலும் கிடைக்காது அவர் இந்த நாட்டையே ஆண்ட முகலாய மன்னராக இருந்தாலும் சரி அல்லது இந்த அகிலத்தையே ஆண்ட மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எத்தனை பெரிய வல்லரசுகள் இந்த நாட்டிலே தோன்றினாலும் சரி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் சரி மேதாவிலாசம் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கிற இடத்தில் நிம்மதியை தேடினால் முல்லா சாவி தேடுவதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன் சாதாரணமா இப்போ எல்லாம் பயான் கேட்டா எப்படிங்க இருந்துச்சுன்னா ஒரு நாள் பயன் பண்ணிட்டு போகும்போது நான் பயன் பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன் அப்ப ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு வாலிபர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கேட்கிற பயன் எப்படி பயங்கரமா இருந்துச்சுங்கிறான் பயான் பயங்கரமா இருந்துச்சான் இது விமர்சனம் பயானுக்கு சகோதரர்களை அந்த நினைவில் விமர்சனம் செய்கிற நினைவில் அல்ல அதுவும் இந்த காலத்துல பயங்கரங்கிற வார்த்தை அட்டகாசங்கிற வார்த்தை சூப்பர்ங்கிற வார்த்தை நீ எதை எடுத்தாலும் சூப்பர் என்ன சொன்னாருன்னு கேட்டு பாருங்க பயானால முடிஞ்சது என்ன சொன்னார் பயான் சூப்பரா இருந்துச்சு என்ன சொன்னார் தெரியாது என்னவென்று தெரியவில்லை என்றால் இவர் எப்படி அமல் செய்ய போறார் சாதாரண ஒரு சமையல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது புஸ்தகத்தை படித்துவிட்டு அதில் என்ன இருக்கிறதோ அது தெரிந்திருக்க வேண்டும் அல்லது பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதானே செய்ய முடியும் சமையல் ஒரு பெண்ணுக்கு சமையல் புஸ்தம் வாங்கி கொடுத்தாராம் கணவர் இது செய்யணும் சொல்லி அவன் எல்லாம் செஞ்சா முதல்ல சட்டி அடுப்புல வச்சு அதுல இவ்வளவு எண்ணெய் ஊற்றி பிறகு அது வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக அதை வறுத்து எல்லாம் செஞ்சிட்டாவ ஆனால் சமையல் மட்டும் ஆகலை அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்க மாதிரி சமையல் ஆக மாட்டேன் கடைசியா ஒரு அம்மா வந்துச்சா என்ன அந்த அம்மா கேட்டுச்சு நான் எல்லாம் அதுல புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி தான் செஞ்சேன் ஆனா ஒரு சமையல் ஆக மாட்டேங்குது அடுப்பு மட்டும் பத்த வைக்கல விஷயத்தில் அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பு மட்டும் பத்த வைக்கல சட்டிய அடுப்புல வச்சு சட்டி அடுப்புல வச்சாச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு நெய் ஊத்தியாச்சு வெங்காயம் போட்டாச்சு கடுகு போட்டா எல்லாம் போட்டாச்சு ஆனா சமையல் ஆகல என்ன காரணம் புஸ்தகத்துல அடுப்பு பத்த வைக்கணும்னு எழுதலை இதே போல நம்ம கேட்கிற பயானம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் அடுப்பே பத்த வச்சிருக்க மாட்டீங்க அநேகமான பேர் அடுப்பே பத்த வச்சு என்ன அர்த்தம் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு தங்களுடைய இதயத்தை திறந்தே இருக்க மாட்டார்கள் இதய நண்பர்கள் குழுவில் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் நினைத்தால் தான் திறக்க முடியுமே தவிர இல்லை என்றால் அவர்களுடைய இதயமே திறக்காமல் போய்விடும் யாரோ சொன்ன உதாரணம் ஞாபகத்திற்கு வருகிறது பைப்பில் தண்ணி பிடிக்க போன அம்மாளுக்கு குடத்தை வச்சு பானை செங்க ஆனால் அஞ்சு நிமிஷத்துல நிரம்ப வேண்டிய பானை அரை மணி நேரம் ஆகி நிரம்பல மாலுக்கு ஆச்சரியம் எல்லாரும் பானையும் நிரம்பது என் பானை மட்டும் நிரம்பல கழுவி பக்கத்துல இருந்தவங்க பார்த்து சொன்னாங்க உன் பானை தலைகீழா இருக்கு தலைகீழாக இருக்கிற பானை எவ்வளவு நேரத்தில் நிரம்ப சகோதரர்களே பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் போதுமா ஒரு மணி நேரம் மயான் செஞ்சா போதுமா ரெண்டு மணி நேரம் மயான் செய்யலாம் போதுமா அல்லாஹு தாலா என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு பானையினுடைய வாயை பைப்புக்கு நேராக வைக்க வேண்டும் அப்பொழுதுதானே அது நிரம்பும் கல்வை முன்னோக்கி வைக்க வேண்டும் என்ன சொல்லப்படுகிறதோ என்ன விஷயம் சொல்லப்படுகிறதோ அதை நோக்கி கல்வி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கல்வுக்குள்ளே அது போகும் பிறகு அமல் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடைய முடியும் தாய்மார்களை இன்னும் நான் சொல்லுவதானால் நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது இந்த காலத்திலே நல்ல பயன் செய்கிறவர்களை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் நல்ல பயன் செய்யறவங்களா இருக்கணும் கூப்பிடுங்க எதுக்காக சோதரர்களே நீங்க கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும் இதை பாட்டு கேட்பதற்கு பதிலாக பயான் கேட்டு ரசிப்பது என்றும் ஒன்று இருக்கிறது எப்படி பாட்டு கேட்டு ரசிக்கிறது இல்லையா பாத்திமா வந்த வழி உனக்கு தெரியுமா அந்த பாத்திமா வழி நடக்க தயாரில்ல அது பாட்டு கேட்டு ரசிக்கிறது மாத்திரம்தான் அதே போல பயான் கேட்டு ரசிக்கிறதும் ஒண்ணு இருக்கு வெறும் ரசிக்கிறதுக்காக அல்லாஹு தாலா நம்முடைய கல்விகளை மாற்றி அமைப்பானாக எதை கேட்கிறோமோ அதை செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் பெரியவர்களும் அப்படித்தான் தாய்மார்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் நான் சொல்லும் பொழுது நான் செய்ய வேண்டுமே என்ற ஆசையோடு நான் சொல்லுவேனே ஆனால் அது என்னிலே அமலை உண்டாக்கும் செயலை உண்டாக்கும் நீங்கள் கேட்கும் பொழுது கேட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஆசை முதலிலே இருக்குமானால் அடுப்பு பற்ற வைத்த மாதிரி இப்போது சமையல் செய்யுங்களாகும் இல்லை என்று சொன்னால் எத்தனை தான் கேட்டாலும் சரி கேட்ட பிறகு என்ன என்ன கேட்டோம் என்ன கேட்டோம் என்பதே தெரியாது பிறகு எங்கிருந்து செய்ய முடியும் சகோதரர்களே தாய்மார்களை குறிப்பாக கவனமாக கேளுங்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி காண்பித்த வழி இருக்கிறது அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போக வேண்டும் அவர்களை நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹுத்தால் அனுப்பினான் யார் இந்த உலகத்திலே நடக்க வேண்டுமானாலும் சரி வெறும் கதை அல்ல கட்டுக்கதை அல்ல இட்டு கட்டு இட்டு கட்டப்பட்ட கதை அல்ல இந்த உலகத்திலே யார் வாழ வேண்டுமானாலும் சரி ஒரு வழி இருக்கிறது முகமது சல்லா அலை செலவன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு காண்பித்த வழி யார் அந்த வழியிலே தங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை தங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா காரியங்களிலும் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் வரும்பொழுது இவர் முகமது சல்லா அலிசல்லை பின்பற்றியவரா இல்லையா என்று பார்க்க வேண்டுமா நீங்கள் பாருங்கள் அந்த நேரத்தில் அவர் மனம் சொன்னபடி நடக்கிறாரா அல்லது ரசூலுல்லாய் சல்லல்லா சொன்னபடி நடக்கிறாரா பாருங்கள் ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டது வாங்கு சொல்லப்பட்டு விட்டது தூங்கிக் கொண்டிருக்கிறார் இங்கே இவர் சரியத்தை பின்பற்றியவரா இல்லையா ரசூலை பின்பற்றியவரா இல்லையா பார்க்க வேண்டுமானால் தாராளமாக பார்த்துக் கொள்ளலாம் அவர் தூக்கத்தை விட்டு எழுந்து தொழுகைக்கு வருகிறார் ஆணாக இருந்தால் பள்ளிக்கு வருகிறார் பெண்ணாக இருந்தால் வீட்டிலே உடனடியாக தொழுகிறார் என்றால் அவர் ரசூலுல்லாவை பின்பற்றியவர் இல்லை என்றால் அவர் தன்னுடைய நப்சுக்கு அடிமை தாயஸ் அப்துல் தீனாரி அப்துல் ஹமி தாயஸ் அப்துல் தீனாரி ஹமி வத்தாயஸ் அப்துல் அப்துல் ஹமீசா தாயச வந்தகச பலன் தூக்கிஷ சொன்னார்கள் யார் தன்னுடைய பணத்துக்கும் காசுக்கும் ஆடைக்கும் ஆபரணங்களுக்கும் அடிமைகளாக ஆகிறார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள் தன்னுடைய ஆசை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறவர்கள் அழிந்து போகிறார்கள் ஆசை சொல்லுகிறது எப்படி தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பது என்பது மனிதனுக்கு மனிதனே அறியாமல் அடைகிற சுகம் எனக்கு இதுவரை விளங்கவில்லை தூங்கினால் சுகமாக இருக்கிறது என்பது மட்டும் விளங்குகிறது ஆனால் தூக்கத்தால் என்ன சுகம் கிடைக்கிறது அது விளங்கவில்லை தூங்கினால் சுகமாக இருக்கிறது அது எனக்கு விளங்குகிறது ஆனால் தூக்கத்தில் என்ன சுகம் இருக்கிறது என்பது இன்றைய வரைக்கும் எனக்கு தூங்கினா தூங்கலாத்தான் ஒன்னும் தெரியாம போயிது இந்த மையத்துக்கு என்னத்தான் சொல்றேன் தூங்கிட்டா என்ன நடக்குது என்பதே தெரியவில்லை கண்ணும் பார்க்கல காதும் கேட்கல வாயும் பேசல என்ன நடக்குது ஒன்னும் தெரியல இதுல என்ன சொல்றோம் தெரிஞ்சால் சுகம் சாப்பிடறோம் தெரியுது ருசி தெரியுது சுகம் குடிச்சா ருசி தெரியுது சுகம் இனிமையானதை கேட்டால் காதுக்கு சுகம் இதுதான் மையத்து கேட்கவும் மாட்டேங்குது பேசவும் மாட்டேங்குது இதுக்கு என்ன சுகம் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக கவனித்தால் வேண்டும் ஆனால் அல்லாஹத்தாரா இவ்வளவு மகா பெரிய சக்தி உள்ளவன் உள்ளே செல்லுகிற வஸ்துவை கொண்டு சுகம் வைக்க முடியும் வைக்க நாடினால் அல்லாஹ் உள்ளே செல்லுகிற வஸ்துவை கொண்டு சுகம் வைக்கிறான் உள்ளே செல்லுகிற பொருள் எதுவெல்லாம் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் பருகுகிறோம் உள்ளே செல்லுகிறது அல்லாஹ் நாடு தன்னுடைய சக்தியை காண்பிக்கிறான் புத்திசாலிகளாக இருந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உள்ளே செல்லுவதன் மூலமாக சுகம் வைக்க நான் நாடினால் அதையும் செய்ய முடியும் வெளியே செல்லுகிற வசுவின் மூலமாக சுகம் நிலைக்கு நாடினால் என்னாலே அதுவும் முடியும் சகோதரர்களை நீங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆண் பெண் சேரும் பொழுது என்ன ஆகிறது ஆணுக்கு வெளியே போகிறது இதில் என்ன சுகம் வந்தால் சுகம் போனாலும் சுகமா ஆ என்னாலே முடியும் என்று அல்லா சொல்லுகிறான் வருவதிலே சுகம் வைக்க முடிய வேண்டும் நாடினால் வருவதிலே சுகம் போவதிலே சுகம் வைக்க நாடினால் போவதிலே சுகம் சரி வரவும் இல்லை போகவும் இல்லை செத்து போனான் மையத்தா போனா படுத்து தூங்கலாம் இதுல சுகமைக்கு நாடினால் என்னாலே அதுவும் முடியும் இந்த உலகத்தில் யாராவது இதற்கு தாற்பயம் சொல்லுகிறவர்கள் இருந்தால் கொஞ்சம் அவர்களை நிலத்தில் வரட்டும் நான் சொல்லுகிறேன் இதற்கு தாற்பயம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹிற்கு வழிபட வேண்டும் என்ற உண்மையை வழங்க வேண்டும் என்பதுதான் இதற்கு தாற்பயம் தவிர வேறொரு தாற்பயம் யாராலும் சொல்ல முடியாது என்று நான் சவால் விடுகிறேன் என்றால் தூங்கி போன மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது நான் அடிக்கடி நினைப்பதுண்டு அடிக்கடி சொல்லுவதும் உண்டு பஸ்ஸிலே போகும்போது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் வரும்போது எவ்வளவு நீட்டா வந்தார் அப் டு டேட் ட்ரெஸ்ல வந்தார் அவருடைய பேண்ட் என்ன அவருடைய ஷர்ட் என்ன அவருடைய நீட்னஸ் என்ன அவருடைய பிரீஃப் கேஸ் என்ன நல்ல மாஷா ரொம்ப அழகா வந்து உட்கார்ந்தார் பஸ் போய்கிட்டே இருந்துச்சுங்களா வேகமா அப்படி மெதுவா சாஞ்சார் தூக்கம் சாஞ்சி சாஞ்சி எங்க வைக்கிறார் அவர் தலையே நம்ம தோல் மேல நாம கொஞ்சம் நகர்ந்தோம் சரிப்பா மனுஷன் தூங்குறாரு அவர் இன்னும் கொஞ்சம் சாய்வார் இன்னும் கொஞ்சம் நகர்ந்தா இன்னும் கொஞ்சம் சாய்வார் ஒரு சமயம் லேசா அப்படி இடிச்சு அவருக்கு தெரியாத மாதிரி முழிச்சிட்டார் முழிச்சிட்டு பார்த்துட்டு அப்படி அசடு வரையும் அதை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் உட்காந்துக்குவார் உட்கார்ந்து ஒரு செகண்ட் கூட இல்ல மறுபடியும் தூங்குவார் சரி இது என்ன செய்யறது இந்த மையத்தை சொல்லி நம்ம முன்னால தள்ளி உட்கார்ந்துக்கிட்டோம் பின்னால சந்தை விழுந்துக்குவார் தவிர இதெல்லாம் நடைமுறையில பாக்குறமே இதுல என்ன சுகம் ஆனா தூங்கி எந்திரிச்சா இருக்கிற சுகம் இருக்கு அதுல உலகத்துல வேற எதுல இல்லை யாருக்கு தூக்கம் இல்லையோ அவங்கள கேட்கணும் யாருக்கு தூக்கம் வருவதில்லையோ அவர்களிடத்திலே கேளுங்கள் ஒருத்தருக்கு படுத்தார் பத்து மணிக்கு எல்லாரும் படுத்தாங்க நாலு பேர் படுத்தாங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க பதினோரு மணி ஆச்சு இவருக்கு தூக்கம் வரல பதினொன்னே கால் தூக்கம் வரல பதினொன்றைக்கு தூக்கம் வரல இந்த மூணு பேர் மேல வர்ற எரிச்சல் இருக்கு சுபகானல்ல சொல்ல முடியாது என்ன செய்வாங்க அவங்க பாவம் அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு உடனே தூக்கம் வரல நீ என்ன செய்ய இன்னும் பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கம் வரல பிறகு கடைசியா ஒரு மணிக்கு தான் தூக்கம் வந்துச்சு வச்சுங்க காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல யார பார்த்தாலும் சொல்லுவார் ராத்திரி எனக்கு தூக்கம் வரல அவர் அன்னைக்கு பூரா பேசுறது பார்த்தா இருக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வரல அப்படி தூக்கத்தில் என்ன சுகம் இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் தூங்கினால் என்ன கிடைக்கிறது தூங்குவதன் மூலமாக கிடைக்கிற சுகத்துக்கு யாராவது விளக்கம் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் விளங்க முயற்சி செய்யுங்கள் தூக்கத்தினுடைய சுகத்தை விளங்கினால் அங்கே அல்லாஹ் விளங்குவான் மனாமுக்கும் பில்லை இவன் நகார் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இரவிலும் பகலிலும் உங்களுக்கு தூக்கம் வருகிறதே அந்த தூக்கத்திலே அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார் இரவிலே தூங்குவது மட்டுமல்ல வன்னஹார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பகலிலே அதனாலதான் பகலிலே நம்ம பேருக்கு தூக்கம் வருது இது அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே சகோதரர்களை நான் சொல்ல வந்தது காலையில தூக்கம் வருவது என்பது இயற்கை அல்லாஹு தாலா அந்த அதை சோதிப்பதற்குத்தான் அந்த நேரத்தில் தொழுகை வைத்தான் அல்லாஹ் ஏழை முக்காலுக்கு பஜர் தொழுகை வச்சிருந்தா எல்லாரும் தொழுகையாளியா இருந்திருப்போம் அல்லாஹு தாலா ஏழை முக்காலுக்கு பஜர் தொழுகை வச்சிருந்தா எல்லாரும் நம்ம வீட்டு சின்ன பையன் கூட தொழுதிருப்பான் அதே போல ஏழை முக்காலுக்கு அடுத்து எப்ப தொழுவீங்க ராத்திரி ராத்திரி ஏழை முக்காலுக்கு லோஹர் அசர் மதுரை பிஷா நாலு ராத்திரி ஏழை முக்காலுக்கு பஜிர் காலையில் ஏழை முக்காலுக்கு பகல்ல தொழுகை இல்லை இப்படி ரெண்டு நேரத்தில் அஞ்சு தொழுகை அல்லா வச்சிருந்தா நம்ம அத்தனை பேரும் தொழுகையாளி இருந்திருப்போம் ஆனா அல்லாஹ் வத்தால பாக்குறான் நான் பிரிச்சு பிரிச்சு ஃபஜ்ரு தூக்க வர்ற நேரத்துல லொஹரு கொஞ்சம் செடவு வர்ற நேரத்துல அசர் மதுரை வியாபார நேரத்துல இஷா கணக்கு கட்டுற நேரத்துல பிரிச்சு பிரிச்சு அல்லாஹ் உங்களுக்கு தெரியாதா நாம அல்லாஹ் லேசா நினைச்சு வச்சிருக்கிறோம் சில பேர் எல்லாம் இப்படி என்ன சரிதான் ராத்திரி படுக்கும் போது கிராமத்துல அப்படி இருக்காது டவுன்ல கடையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பத்தரை மணிக்கு வந்து அல்லாவுக்காக பஜிர் தொழுகிறேன் முதல்ல பஜிர் அப்புறம் அல்லாவுக்காக லோகர் தொழுகிறேன் அல்லாவுக்காக அசர் தொழுகிறேன் அல்ல தொழுக சொன்ன நேரத்துல தொலைப்பா அஞ்சாவது நேரத்தில் வந்து அஞ்சே சேர்த்து தொழுகிறார் அப்படியானா நாஸ்தா மதியான சாப்பாடு ராத்திரி சாப்பாடு பதினோரு மணி டீ டிஃபன் அசருக்கு பிறகு டீ டிஃபன் அல்லது அசருக்கு உள்ள டீ டிஃபன் எல்லாம் சேர்த்து ராத்திரி பத்து மணிக்கு சாப்பிட்டுக்கணும் சம்மதமா எல்லாத்தையும் சேர்த்து காலையில குடிக்கிற டீல இருந்து எது வரைக்கும் ராத்திரி வரைக்கும் உள்ளது அத்தனை சேர்த்து ராத்திரி படுக்கும் போது பூரா சாப்பிட்டுக்கணும் எந்த பொம்பளைக்காவது சம்மதமா இல்ல எந்த ஆம்பளைக்காவது சம்மதமா செய்ய முடியுமா எப்படி அதை செய்ய முடியாதோ செய்யக்கூடாதோ அதே போல அஞ்சு நேரம் தொழுகையே அஞ்சு நேரம் இல்ல சகோதரர்களே தாய்மார்களே ரெண்டு நேரம் தொழுகை கூட சேர்த்து தொழுக கூடாது ஜமா பைன சலாத்தைன் பகத அத்தா மின் அபுவாபில் கபாயிர் யார் இரண்டு தொழுகைகளை சரியான காரணம் இல்லாமல் ஒன்று சேர்த்து தொழுவார்களோ அவர்கள் பெரும்பாலத்துடைய தலைவாசலுக்கு வந்து விட்டார் கட்டாயம் தொழுகணும் அஞ்சு நேரத்தில் தொழுகணும் எனவே யார் தன்னுடைய நப்சுக்கு தன்னுடைய மனதுக்கு அடிமை இல்லையோ அவர்கள் என்ன தூக்கம் வந்தாலும் சரி அந்த தூக்கத்தை உதவி தள்ளிவிட்டு பதிவு சொல்வார்கள் பிறகு கடையில வியாபார நேரம் உட்கார்ந்து இருக்கிறார் வியாபாரத்தை விட்டு போக முடியல ஆள் இல்லை சோதனை நம்ம சாதாரணமா சொல்ற பேச்சு ரொம்ப செலவு சாதாரணமா சொல்லிடுவோம் ஆள் இல்லை விவசாயம் செய்யறவங்க சொல்லுவாங்க விவசாய பூமியில வேற ஆள் இல்லை நான் தான் இருந்தேன் சாதாரணமாக தொழுகை விடுகிறவங்க சொல்ற பேச்சு கடையில மாத்துறதுக்கு ஆள் இல்லை நான் தைரியமா சொல்லுவேன் அல்லா நம்பிக்கை வச்சு கடையை பூட்டிட்டு போறது தொழுகைக்குன்னு வச்சா பூட்டிட்டு போக வேண்டியதுதானே ஏன் நடக்காது எதனால நடக்க முடியாது சோதர்கள் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு வயிற்று போக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ வயிற்று போக்கு அது லூஸ் மோஷன் நல்ல மரியாதையா சொல்ல இங்கிலீஷ்ல எதை சொன்னாலும் லூஸ் மோஷன் கடையில வியாபாரம் மும்முரமா இருக்க கடையில் ஆளில் ஒரு லூஸ் மோஷன் வருது இவருக்கு டாய்லெட் போகணும் கக்கூஸ் போகணும் என்ன செய்வார் எல்லாரும் கொஞ்சம் இருங்க அவசரமா போய் ஜோலி முடிச்சிட்டு வருவார் ஒரு கக்கூசுக்கு கொடுக்கிற மரியாதை கூட அல்லாவுடைய உத்தரவுக்கு கொடுக்க நீ தயார் இல்லையா சோதர்களை தாராளமாக கடை மூடி கடைக்கு ஆள் ஏற்பாடு செய்யணும் அதே போல நான் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு படுத்தேன் சாதாரணமா சொல்றது பழக்கம் நான் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் படுத்தேன் பன்னெண்டு மணிக்கு தான் படுத்தேன் அதனால மஜிரை சொல்லுவேன் ஏன் பதினோரு மணிக்கு படுக்கணும் ஏன் பன்னெண்டு மணிக்கு படுக்கணும் எப்பொழுது படுத்தால் சஜிருக்கு எழுந்திருக்க முடியுமோ அப்பொழுது படுப்பது கடமை சோதர்களே தாய்மார்களை யாபகம் வையுங்கள் தொழுகை எப்படி கடமையோ தொழுகைக்குரிய ஆதாரங்களை தேடிக்கொள்வதும் கடமை தொழுகை எப்படி பரதோ தொழுகையினுடைய முன்தயாரிப்புகளும் பரந்து எப்படி ஒவ்வொரு செய்வது பரது துணி சுத்தமாக இருப்பது பரது இடம் சுத்தமாக இருப்பது பரது உங்களுக்கு ராத்திரி பத்து மணிக்கு படுத்தால் தான் சஜிருக்கு எழுந்திருக்க முடியும் என்றிருந்தால் இரவு பத்து மணிக்கு படுப்பது கடமை சும்மா உட்கார்ந்து வாயை திறந்துகிட்டு எதையாவது பார்த்துக்கிட்டு இருந்து போட்டு எதையாவது காட்டுறவங்க காட்டுவாங்க நம்ம எனக்கு பார்க்கணும் அவங்க காசுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எதை பார்க்கணும் சோழர் அந்த காலத்தில் இந்த காலம் வரை கெடுப்பவர்கள் தங்களுடைய உடலையும் உறுப்புகளையும் காட்டி கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏமாறித்தனமாக அதை பார்த்து எச்சில் ஒழுக்க விட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட கடமைகளை கூட மறந்துவிட்டு அதை விடிய விடிய உட்கார்ந்து பார்த்திருந்துட்டு அவங்க போடுவாங்க அவங்களுக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக இருபத்தி மூணு மணி நேரம் போடுவாங்க இன்னும் இருபத்தஞ்சு மணி நேரம் கூட போடுவாங்க அவங்களுக்கு என்னங்க வருமானம் வேணும் அவ்வளவுதான் எதை காட்டுறா காசு கிடைக்குமோ அதெல்லாம் காட்டுவாங்க நான் இப்படி சொல்றேன்னு நீங்க இருக்க நினைக்க இருக்கு இது பண்ணாதீங்க நான் வேணும்னு தான் சொல்றேன் நம்ம என்ன அவ்வளவு ஏமாந்தா போயிட்டோம் இன்னும் நல்லா சொல்லிட்டுங்க நம்ம என்ன அவ்வளவு இழுச்சலத்தனமா போயிட்டோம் இதையெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருக்கிறதுக்கு <clears throat> ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் ஒரு தடவை சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய மனைவி இடத்துல வந்துவிட்டு சொன்னார்கள் அந்நிய பெண்ணை பார்க்காதீர்கள் குறிப்பாக சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா சொல்லிவிட்டு அவர்களே சொன்னார்கள் இந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன வித்தியாசம் அந்த பெண்ணிடத்திலே இருப்பதுதான் இந்த பெண்ணிடத்திலேயும் இருக்கிறது நான் சொல்லவில்லை இது ஹதீஸ் இது யார் அந்நிய பெண்களை பார்த்து அதை ரசிக்கிறார்களோ ஏமாந்து போகிறார்கள் உலகத்தை அவர்களை போன்ற ஏமாளிகள் வேறு யாரும் இல்லை எனவே நேர் பிந்தி தூங்கினேன் என்று சொல்லுவதோ அல்லது கடையிலே ஆள் இல்லை என்று சொல்லுவதோ அதற்கெல்லாம் ஏற்பாடு அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏற்பாடு செய்யாமல் நான் பிந்துவிட்டேன் என்று சொல்லும்போது அதெல்லாம் காரணமாகாது யாரும் இந்த காரணத்தை ஒத்துக்கொள்ள முடியாது தினம் கடைக்கு போறார் காலையில அவருக்கு ஏழு மணிக்கு போக வேண்டிய கடை வச்சுக்கோ உதாரணமா ஒரு ஹோட்டல் அப்படி இருக்கு தினமும் தூங்கிட்டு எட்டே முக்காலுக்கு போறார் போய் கேட்டா நான் தூங்கிட்டேன்னு சொல்றார் கடை முதலாளி என்ன சொல்லுவார் ஒரு நாள் பாப்பார் ரெண்டு நாள் பாப்பார் மூணாவது நாள் கணக்கை முடிச்சு காசை கையில கொடுத்து தம்பி போயிட்டு வாங்கன்னு அனுப்புவார் அதே போல அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து வேறு பக்கமாக அனுப்பிவிட்டால் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசியுங்கள் சகோதரர்களை படுக்கிற நேரத்துக்கு படுக்க வேண்டும் அதனால்தான் அந்த சுருல்லா சல்லா சொன்னார்கள் இஷா தொழகைக்கு பிறகு துனியாவுடைய பேச்சு பேசுவது ஹராம் என்று சொன்னார்கள் எங்கள் தாய்மார்களே இஷா தொட பிறகு அதுக்காக இஷா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தொழாதீங்க இஷா வக்து வந்தா தொழுகணும் பெண்களுக்கு துவக வேண்டிய நேரம் என்ன ஆண்களுக்கும் அதுதான் பெண்களுக்கும் அதுதான் ஆண்கள் ஜமாத்து சேருவதற்காக ஒரு பத்து நிமிடம் எதிர்பார்க்கிறார்கள் பதினைந்து நிமிடம் எதிர்பார்க்கிறார்கள் அவ்வளவுதான் பெண்களுக்கு தொழக வேண்டிய நேரம் என்ன அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுவதாக இருந்தால் பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே அவர்கள் ஒது செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அங்கே பாங்கு முடிகிறவர்கள் இவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கிட்டுகிறார் என்ன தாமதம் எதற்கு தாமதம் ஏன் தாமதிக்க வேண்டும் என்ன அவசியம் பாங்கு சத்தம் கேட்டால் எந்த வேலையானாலும் போட்டுவிட்டு உடனே தொழுதுவிட்டு அடுத்த வேலை செய்ய வேண்டும் தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே இனி நாங்கள் அல்லாஹிற்கு மாறாக ரசூலுக்கு மாறாக நடக்க மாட்டோம் அந்த ரசூலுக்கு மாறாக நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பெயராலே இந்த விழா கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் மனதிலே இழுத்துக் கொள்வோமாக அல்லாஹு தஆலா அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் எங்கே நாம் வேலை செய்கிற எந்த வேலை செய்வதானாலும் சரி சம்பாதித்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி உடை உடுத்தினாலும் சரி வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி எந்த காரியம் செய்தாலும் சரி அங்கே அல்லாஹருடைய ரசூல் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்களோ அதன்படி அந்த காரியத்தை செய்தால் நாம் ரசூலை பின்பற்றியவர்கள் இல்லை என்னுடைய நப்சை சொல்லுகிறது அதற்கேற்ப நான் செய்கிறேன் என்று சொன்னால் நாம் நப்சை பின்பற்றியவர்கள் நப்சு கடுமை மனித்தகத இலாஹூ ஹவா யார் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய அல்லாஹா ஆக்கிக் கொண்டானோ யார் மனோ நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அல்லா யார் அல்லா அவர்களுக்கு அல்லா இல்லை தங்களுடைய மனோ தான் அவர்களுக்கு அல்லாவாக ஆகிவிட்டது தங்களுடைய மனோ தான் தங்கள் அல்லாவாக கொண்டார்கள் எனவே அவர்கள் மனோ கடிமை பணத்துக்காக அல்லாஹனுடைய உத்தரவுக்கு மாறாக நடந்தால் அவர்கள் பணத்துக்கு அடிமை அல்லாவுடைய அடிமை இல்லை பேரப்துல்லாவாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உண்மையிலே எதை எதனுடைய சொல் கேட்டு நடக்கிறார்களோ அதற்கு அவர்கள் அடிமை அல்ல ரசூலுடைய சொல் கேட்டு நடந்தால் அவர்கள் எல்லாம் அவருடைய அடிமை ரசூலுக்கு வழிபடுகிறவர்கள் எந்த காரியமானாலும் சரி ஆண்கள் வியாபாரம் செய்கிறோம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் எப்படி அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறார்களோ அப்படி இந்த காலத்தில் அப்படி நடக்காதுங்களே பொய் சொல்லாம செய்ய முடியாது ஏமாத்தாம செய்ய முடியாது வட்டி இல்லாம செய்ய முடியாது நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லுகிறார்கள் இந்த காலத்தில் முடியாது கிடையாது சகோதரர்களே நம்முடைய ரசூல் சல்லல்லா சொல்லம் கொண்டு வந்த தீன் எல்லா காலத்துக்கும் முழுமையாக பொருந்தும் எல்லா காலத்துக்கும் முழுமையாக பொருந்தும் பொருந்தாது என்பது ஒரு கிடையாது ஆனால் நாம் காலத்திலே தவறாக தவறான சூழ்நிலை உண்டாக்கிக் கொண்டோம் எனவே அது பொருந்தாத மாதிரி தெரிகிறது தவறான சூழ்நிலை உண்டாக்கிக் கொண்ட காரணத்தினாலே அது பொருந்தாத பொருந்தாதது போல் தோன்றுகிறதே தவிர உண்மையிலே பொருந்தாதது என்று ஒன்று கிடையவே கிடையாது அதை சரியாக்க வேண்டும் சரியான வழியிலே கொண்டு வர வேண்டும் எப்படி சகோதரர்கள் உதாரணமாக பாதையிலே செல்லும் பொழுது வாகனத்திலே செல்லுகிறவர்கள் நடந்து செல்லுகிறவரும் கூட இடது பாகமாக செல்ல வேண்டும் என்பது நம்முடைய நாட்டு சட்டம் சில நாடுகளிலே வலது பாகமாக செல்ல வேண்டும் என்று இருக்கிறது நான் நினைக்கிறேன் இங்கிலாந்திலே வலது பாகமாகத்தான் செல்ல வேண்டும் என்று இருக்கிறது இன்னும் பல நாடுகள் எப்படி இருக்கிறது எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் இங்கே இப்படி வைத்திருக்கிறார்கள் இருக்கட்டும் நான் இடது பாகத்திலே போகிறேன் எனக்கு எதிர்த்து வரக்கூடிய ஒரு நபர் அவர் தன்னுடைய இடது பாகத்தில் வந்தால் ரெண்டு பேரும் மோதிக்காம போவோம் நான் சரியா தான் போறேன் அவர் தவறா வந்துட்டார் நான் என்னுடைய இடது பாகத்தில் போறேன் அவர் தன்னுடைய இடது பாகத்தில் வரவில்லை தன்னுடைய வலது பாகத்தில் வந்தால் ரெண்டு பேரும் என்ன ஆயிரும் ஆக்சிடென்ட் நான் சரியா தானே போனேன்னு சொல்ல முடியாது நானும் சரியாக போக வேண்டும் மற்றவர்களையும் சரியாக போக வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலகத்திலே நீதியும் நேர்மையும் இருக்கும் இல்லாட்டா இருக்காது இன்றைக்கு அதான் நடக்குது சில பேர் நம்ம ஆசைப்படுற நியாயமாக நடக்கணும் நேர்மையாக நடக்கணும் ஆனால் நான் நியாயமாக நடந்த மற்றவர்கள் அநியாயமாக நடந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறோம் எனவே வியாபாரமாகட்டும் விவசாயமாகட்டும் உடை உடுத்துவதாகட்டும் நடை நடப்பதாகட்டும் எந்த காரியமானாலும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் எப்படி சொன்னார்களோ அப்படி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும் முடியாது என்பது கிடையாது சோழர்களை மௌத்துக்கு பிறகு ஹதீசில் வருகிறது ரசூலுல்லாவை பற்றி பேசுகிறோம் கபரில் வைக்கப்பட்ட பிறகு கபரை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் எப்படி தாயினுடைய வயிற்றை ஒவ்வொரு ஆளும் சந்தித்து வந்திருக்கிறாரோ தாயினுடைய வயிற்றை ஒவ்வொரு பெண்ணும் சந்தித்து வந்திருக்கிறாரோ அதே போல கபரை ஒவ்வொருவரும் சந்தித்து தான் தீர வேண்டும் நான் தாயினுடைய வயிற்றில் இல்லாம வேற எங்க வந்துட்டேன்னு சொல்றவங்க யாராவது உலகத்தில் இருக்கிறாங்களா அல்லாஹத்தாலும் அங்கே வைத்துத்தான் ரூஹை ஊதுகிறான் உறுப்புகளை செய்கிறான் யாருமே நான் நாளாக வானத்திலிருந்து குதித்தேன் என்று சொல்ல முடியாது பூமியை கிழித்துக் கொண்டு மேலே வந்தேன் என்று சொல்ல முடியாது அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்தான் ஆணும் வர வேண்டும் பெண்ணும் வர வேண்டும் எப்படி அங்கிருந்து வந்தது உண்மையோ அதே போல கபருக்கு போவது உண்மை சோதர்களே கபருக்கு போன பிறகு முத மலக்கல் வருகிறார்கள் மூன்று மலக்கல் வருகிறார்கள் இரண்டு மலக்கல் வருகிறார்கள் எஜியூ மலக்கானி இரண்டு மலக்கல் வருகிறார்கள் அவரை தூக்கி யாராக இருந்தாலும் சரி அவரை தூக்கி உட்கார வைத்து கேட்கிறார்கள் உன்னுடைய ரப்பு யார் இதே போல உன்னுடைய தீன் அது ஒரு ரிவாயத்திலே இருக்கிறது நாம் எந்த ஊரிலே அடக்கப்பட்டிருந்தாலும் சரி அது காஞ்சிரங்குடியாக இருக்கட்டும் காஞ்சிபுரமாக இருக்கட்டும் அது ராமநாதபுரமாக இருக்கட்டும் அல்லது மதுரையாக இருக்கட்டும் அல்லது டெல்லியாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவில் ஏதாவது ஒரு இடமாக இருக்கட்டும் எங்கே அவர் அடக்கப்பட்டிருந்தாலும் அந்த கவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அடக்கம் பெற்றிருக்கிறார்களே அந்த கபருக்கு இடையில் இருக்கிற திரைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது நீக்கப்பட்டு இந்த கபரில் இருப்பவருக்கு இங்கே கபரில் இருப்பவருக்கு அங்கே மதீனா முனவராவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிற கபரிலே அவர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள் இவரிடத்திலே கேட்கப்படுகிறது மனஹாதர் ரஞ்சில் இதோ கண்ணுக்கு தெரிகிறாரே இவர்கள் யார் கொஞ்சம் ஞாபகம் வையுங்கள் தாய்மார்களே சகோதரிகளே பெரியவர்களே நண்பர்களே அந்த கபரிலே தெரிகிற இவர்கள் யார் என்று கேட்கப்படுகிறது அவர்களை பார்த்து அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் எந்த வழியிலே நடந்தார்களோ அந்த வழியிலே இந்த உலகத்தில் யார் நடந்தார்களோ அவர்களுக்குத்தான் அடையாளம் தெரியும் மற்றவர்களுக்கு தெரிய முடியாது அவர்கள் எப்படி நடந்தார்களோ எப்படி இருந்தார்களோ எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல யார் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அடையாளம் தெரியும் தன்னுடைய நடை உடை பாவனை பேச்சு தோரணை எல்லாம் ஏனென்றால் உண்மையிலே ரசூருல்லாய் சல்லா அலிஸ்லம் தான் வழிகாட்டி அவர்களுடைய வழிதான் வழி அந்த வழியை விட்ட பிறகு வேறொரு வழியிலே யாராவது நடந்தால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது யார் அவருடைய வழியிலே நடந்தார்களோ கபரில் இருந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு அங்கே பார்ப்பார்கள் ரசூலை அடையாளம் தெரியும் சொல்லுவார்கள் இவர் என்னுடைய ரசூல் என்று சொல்லுவார்கள் <clears throat> யார் அவர்களுடைய வழியில் நடக்கவில்லையோ அவர்கள் சொல்லுவார்களாம் புகாரி மற்றும் ஹதீசுடைய கிரணங்களில் இருக்கிறது <clears throat> யார் ரசூலுடைய வழியில் நடக்கவில்லை <clears throat> தங்களுடைய வியாபாரம் ரசூல் சொன்ன மாதிரி இல்லை தங்களுடைய நடை உடை பாவனை ரசூல் சொன்ன மாதிரி இல்லை உலகத்தில் யாரெல்லாம் எதுவெல்லாம் சொன்னார்களோ அப்படியெல்லாம் அவர் நடந்தார் அப்படியெல்லாம் அவர் பேசினார் அப்படியெல்லாம் அவர் இருந்தார் என்றால் அவர் சொல்லுவாராம் ஹாய் ஹாய் லாதிரி ஹாய் ஹாய் லாதிரி அரபியிலே இருக்கிறது இருக்கிறான் நமக்கு விளங்குகிற மாதிரி தமிழ் பாஷையில் அதற்கு பொருத்தமாக சொல்லுகிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் ஐயோ ஐயோ எனக்கு தெரியாதே இந்த அர்த்தம் முஸ்லிமாக இருந்தாலும் ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் ஹாய் ஹாய் லாதிரி என்று சொல்லுவார் அல்லாஹால என்னை உங்களை பாதுகாப்பானார் எனவே எந்த காரியம் செய்தாலும் சரி ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி எந்த காரியம் செய்தாலும் சரி இந்த உலகத்துடைய ஆசாபாசத்துக்கு அறிவு அல்ல நாம் ஈமானின் காரணமாக நம்முடைய அறிவு உயர்ந்திருக்கிறது ஈமானின் காரணமாக நம்முடைய மேலான அறிவு பெற்றிருக்கிறோம் சாதாரணமான அறிவில்லை உலகத்தில் யார் யாரெல்லாம் என்ன அறிவு பெற்றிருக்கிறார்களோ அதற்கெல்லாம் மேலான அறிவு ஈமானுடைய அறிவு அதற்கெல்லாம் மேலான அறிவு ஈமானுடைய அறிவு எனவே அவர்கள் எந்த வழி சொன்னார்களோ அந்த வழியில் நடக்க வேண்டும் இன்றைக்கு சாதாரணமாக எனக்கு மௌலான ரூமி அவர்கள் மசனிமி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிக தத்துவார்த்தமான கிதாப் பாரிசி மொழியிலே இருக்கிறது அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிற உதாரணம் இன்றைக்கு நமக்கு தீனின் மீது ஆர்வம் இருக்கிறது ஆசை இருக்கிறது செய்யணுங்களா ஆமா செய்யணும் தீனுடைய காரியம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் மார்க்கம் உயரணும் எல்லாம் பேசுறோம் ஆனால் செய்கிறோமா நாம் செய்ய வேண்டிய நிலை வரும்போது பின்தங்கி விடுகிறோம் பின்தங்கி விடுவதல்ல தொழுகையை கூட சரியாக தொழுவதில்லை பிறகு மற்ற காரியங்களை பற்றி என்ன சொல்லுவது அதற்கு உதாரணம் சொல்லுகிறார் ரூமி அவர்கள் உதாரணம் சொல்லுகிறார்கள் ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா ரொட்டியும் இறைச்சியும் ரொட்டி இறைச்சியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அழுதுகிட்டே இருக்கிறான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அழுதுகிட்டே இருக்கிறான் அந்த வழியா போன ஒருத்தர் கேட்டார் என்னப்பா ஏன் சாப்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டார் அழுகிறத பார்த்தா யாரும் கேட்கத்தானே செய்வாங்க அவன் சொன்னா இந்த நாய் ரொம்ப பிரியமா நான் வளர்த்துறேன் ஒரு நாயை காமிச்சு பக்கத்துல படுத்து கிடக்கு இந்த நாயை நான் ரொம்ப பிரியமா வளர்த்துறேன் அது மேல எனக்கு இவ்வளவு பிரியம் எவ்வளவு இந்த அளவு சொல்ல முடியாது அவ்வளவு பிரியம் இப்ப அது ஒரு வாரமா அதுக்கு எதுவும் சாப்பிடுறது கிடைக்கல அதுக்கு திங்கிறது கிடைக்கல அதனால பட்டினியால அது சாக போகுது அதனால அழுகிறேன்னு சொல்ல இவனோட நாய் பட்டினியால சாக போகுது அதனால அழுகிறேன் இவன் நிறைய ரொட்டி வச்சிருக்கிறான் இறைச்சி வச்சிருக்கிறான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் சொல்றான் என் நாய் சாக போகுது பட்டினி சாக போகுது அதனால நான் அழுகிறேன் அவனுக்கு புரியல வந்தவனுக்கு தலை தலை தனியா உடல் தனியா சுத்துது என்னடா இவன் ரொட்டி திண்டுகிட்டு இருக்கிறான் அங்க நாய் சாகுதுங்கிறான் ஏன் இவன் ரொட்டி போட்டா என்ன அவன் கேட்டான் எப்ப நீ தான் இவ்வளவு ரொட்டி வச்சிருக்கிறியா அந்த நாய்க்கு ரொட்டி போட்டா என்ன அது மேல இவ்வளவு பிரியம் சொல்றேன் அதுக்கு கொஞ்சம் ரொட்டி போடு அதுக்கு அது அப்புறம் சாகாது பிறகு வயிறு நம்பிடுறதுக்கு அவன் சொன்னா அவ்வளவு பிரியம் இல்லை பிரியமெல்லாம் இருக்கா நான் எவ்வளவு இல்லை இந்த ரொட்டி அரிசி போடுற அளவு இல்லை அதே போல பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்கள் நமக்கு தீன் மேல ரொம்ப பிரியம் கேளுங்க மார்க்கெட் விஷயமா என்ன செய்யலாம் நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க என்னென்னவோ அந்த காரியம் செய்யலாம் இந்த காரியம் செய்யலாம் மசீது கட்டலாம் அது செய்யலாம் இது செய்ய எல்லாம் செய்யலாம் மீலாது எல்லாம் செய்யலாம் ஆனால் மார்க்கப்படி நடக்கலாம் அவ்வளவு பெரிய இல்லை மாத்திர கொஞ்சம் தாடி வச்சுக்கலாங்களா அவ்வளவு பெரிய இல்லை கொஞ்சம் ரசூல்ல சொன்ன மாதிரி டிரஸ் போட்டுக்கலாங்களா அவ்வளவு பிரியம் இல்லை பஜிர தொகை வரலாங்களா அவ்வளவு பிரியம் இல்லை வியாபார ஹலால அவ்வளவு பிரியம் இல்லை பிரியமெல்லாம் இருக்கு தீன் மேல ஆனா அவ்வளவு பிரியம் இல்லை யாவும் இங்க சோதரர்களே நாய் சாக போகுது நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே அழுகிறோம் இதே போல இன்றைக்கு சோதரர்களே நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் பள்ளிவாசல் பக்கம் வராமல் இருக்கிறார்கள் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஜுமாவில என்ன கூட்டம் இருக்கிறது ஈதில என்ன கூட்டம் இருக்கிறது பாக்கி உள்ள ஐந்து நேர தொழுகையில் என்ன கூட்டம் இருக்கிறது ஐங்கால தொழுகை எந்த காரணத்தை கொண்டு விட முடியாதே விட்டவர்கள் மூமின்களாக இருக்க முடியாதே எப்படி விடுகிறார்கள் அதை பார்த்துக் கொண்டு மற்றவர்கள் சும்மா இருக்கிறார்கள் ரோட்டிலே போய் கொண்டிருக்கிறோம் தொழிலாளர்கள் உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கடையிலே இருக்கிறார்கள் தங்களுடைய தொழிலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழுகிறவர்கள் நிம்மதியாக அமைதியாக போய் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு வார்த்தை தொழுக என்று கூப்பிடுவதற்கு நாதி இல்லையே நம்முடைய ஈமானிலே வலு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா நம்முடைய ஈமானிலே பலம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா தொழுகிற நபர் இவர் சொல்லுகிறார் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவி பார்த்து தொழு என்று சொல்லுகிற தைரியம் இல்லை ஒருத்தர் சொல்லுவார் தக்மீர் கட்டும் போதே எனக்காகவும் என்னுடைய பஞ்சாதிக்காகவும் அல்லாஹ் அக்பர் அப்படி கட்டணுமா பஜிர் தொழுக வருகிறார் பார்த்தா வீட்டு வீடு எப்படி இருக்குங்க பஜிர் தொழுக வரும்போது தொழுக வர்றவங்களுக்கு தெரியும் நம்ம எந்திரிச்சோம் பார்த்தா கபிரிஸ்தான் மாதிரி இருக்கும் அந்த பெட் லைட்டை பார்த்தாலே தூக்கம் வரும் அப்படி லைட் செஞ்சிருக்கான் பெட் லைட்டுடைய வெளிச்சம் இருக்குது அது பார்த்தாலே தூக்கம் வரும் பெட் லைட் போட்டு எல்லாம் படுத்திருக்கிறாங்க ஆடாம அசையாம படுத்திருக்கிறாங்க இவ நம்ம தொழுகிறதா இருந்தா கூட இவங்க எல்லாம் பார்த்தா இந்த மையத்தை எல்லாம் எப்ப அல்ல சூறு உதுவானா அப்பதான் எந்திரிக்கும் இந்த மையத்து அப்படி தெரியுது இப்ப என்ன செய்வோம் லேசா குளிர் அடிக்குதுன்னு போர்வை எடுத்து நல்லா போத்தி விட்டு நம்ம வச்சிருந்துட்டு வந்துருவோம் சோதரே வீட்டினுடைய சூழ்நிலை பஜிர் பாங்கு பாங்கு சொன்ன உடனேயே பகல் போல ஆக்கிவிட வேண்டும் நான் சொல்லுவதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் எல்லாரும் எழுந்திருச்சிடணும் பஜிரு தொழுது ஆகணும் விடுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது ரசூருல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாள் தஹஜ்ஜுதை நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு சொன்னார்கள் தங்களுடைய மனைவார்களை பார்த்து சொன்னார்கள் ரூப காசியாத்தின் ஆரியாத்தின் ரொம்ப காசியாத்தின் பில் துணியா ஆரியாத்தின் பில் ஆகிறா எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்திலே அழகான ஆடை அணிந்திருக்கிறார்கள் ஆனால் கையாமத்துள்ள நாளில் அவர்கள் நிர்வாகிகளாக இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தங்களுடைய மனைவார்களை பார்த்து சொன்னார் என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் நீங்கள் மிக அழகாக இருக்கிறீர்கள் ஆடம்பரமாக வாழ்கிறீர்கள் ஆனால் அல்லாஹுவை நினைத்து இந்த அந்த நேரத்தை அந்த ஜாமத்திலே நீங்கள் தொழுகவில்லை என்றால் பஜிரிலே நீங்கள் தொழுகவில்லை என்றால் தியாமத்துறை நாளையிலே நீங்கள் உங்களுடைய ஆடம்பரத்தை இழந்து விடுவீர்கள் அழகை இழந்து விடுவீர்கள் உங்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் இழந்து விடுவீர்கள் காசியாத் என்பதற்கு ஒரு அர்த்தம் ஆடை அணிந்தவர்கள் என்று இன்னொரு அர்த்தம் மரியாதைக்குரியவர்கள் இந்த உலகத்தில் நம்ம பெரிய பெரியவங்களா இருக்கிறீங்க நீங்க நம்ம மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள் பெருமைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் எல்லாம் சரி ஆனால் அல்லாஹுவை நினைத்து தொழுக வேண்டிய நேரத்தில் நீங்கள் பதிலே தொழுகவில்லை என்று சொன்னால் கயாமத்துடைய நாளையில கேவலத்துக்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்று சூருல்லாய் செல்லா சொல்கிறார் எனவே ஆண்கள் தொழுகிறவர்களாக இருந்து கூட பெண்கள் வீட்டிலே தொழுகாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட நம்முடைய நிலைமை மோசமாக போவதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும் எனவே நம்முடைய வீட்டார்களையும் தொழுகச் சொல்ல வேண்டும் வீட்டார்களையும் தீன்படி நடக்க சொல்ல வேண்டும் எந்த காரியமானாலும் சரி உதாரணமாக திருமணம் வருகிறது வீட்டிலே நிக்கா செய்ய வேண்டும் ஆண் பெண்ணுக்கு எப்படி சோதனை நிக்கா செய்வது எதை பார்த்து நிக்கா செய்வது ஒரு பெண்ணுக்கு ஆண் பார்க்க வேண்டும் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் தீனுடையவர்களாக பார்க்க வேண்டும் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வழி வெறும் பணத்தை பார்த்து பெண் கொடுத்தால் ஏமாந்து போவீர்கள் என்று சொல்ல சொல்கிறார்கள் வெறும் அவர்களை செல்வத்தை பார்த்து அல்லது அழகை பார்த்து மட்டும் நீங்கள் பெண் கொடுப்பீர்களே ஆனால் கடைசியில் நீங்கள் ஏமாந்து போவீர்கள் தாய்மார்களே ஆள் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறார் பையன் மாப்பிள்ள எப்படிங்க நல்ல நிறம் வசதி அப்பா சொல்லவே வேண்டியதில்லை ஆனால் பள்ளி பக்கம் வருகிறாரா மசித் பக்கம் வருகிறாரா அல்லாவை நினைக்கிறாரா ஆகரத்தை அதை பத்தி பேச்சே இல்லை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துர்க்கஹுல் மராத்திரியார் பாய் பெண்கள் நிக்கா செய்து கொடுக்கப்படுகிறார்கள் நான்கு காரணங்களுக்காக நிக்கா செய்து கொள்கிறார்கள் அவர்களை லிமாலிஹா முதலில் சொன்னார்கள் அவர்களுடைய பணத்துக்காக அதே போல மாப்பிள்ள பார்க்கறதும் பணத்தை பார்த்து வலி ஜமாலிஹா அவர்களுடைய அழகை பார்த்து பிறகு குளம் கோத்திரம் எந்த குடும்பம் ஊர்ல அந்த குடும்பங்களுக்கு அந்தஸ்து இருக்கும் அப்படிப்பட்ட குலமா கோத்திரமா என்று பார்த்து மால் ஜமால் ஹசப் பணத்தை பார்த்து அழகை பார்த்து குடும்பத்தை பார்த்து இந்த மூன்றை பார்த்து பெண்கள் நிக்கா செய்து கொடுக்கிறார்கள் அதே போல ஆண்கள் பெண்களை நிக்கா செய்து கொள்கிறார்கள் அல்லது பெண்களை ஆண்களுக்கு நிக்கா செய்து கொடுக்கிறார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஆண்களை பார்த்து சொன்னார்கள் ஃபஸ்ஃபர் பிதாத்தி தீன் ஆண்களே வாலிபர்களே நீங்கள் தீனுள்ள பெண்ணை நிக்கா செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கவில்லை தீனுள்ள பெண்களை நிக்கா செய்து நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்கு வெற்றி வேண்டுமானால் எப்படிப்பட்ட பெண்ணை நிக்கா செய்யணும் சோதர்கள் தீனுள்ள பெண்ணை யார் நிக்கா செய்திருக்கிறார்களோ ஒரு சமயம் கொஞ்சம் அழகில குறைந்திருக்கலாம் குற்றம் இல்லை பணத்திலே குறைந்திருக்கலாம் பாவம் இல்லை குடும்பம் ஒரு சுமாரானதாக இருக்கலாம் அதை பற்றிய பொருட்டு இல்லை ஆனால் அந்த பெண்ணிடத்தில் தீன் இருக்குமானால் தீன் இருக்கிற பெண்ணை நீங்கள் நிக்கா செய்தீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சோபிதம் தான் உங்களுடைய வாழ்க்கையில சொட்டத்துடைய சுகம் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் யாரோ ஒருத்தர் எழுதல படிச்சு அவன் ஒருத்தர் பைத்தியக்காரன் ஆக்கணும்னு சொன்னா யாரோ ஒரு பொண்ணை கட்டி வச்சிரு இவன் ஒன்னு பேசினா அவன் ரெண்டு பேசணும் இவன் ரெண்டு பேசினா அவன் இருபது பேசணும் எந்த வீட்டில இருந்து சத்தம் வெளியே வருதோ அந்த வீடு நரகம் என்று ஷேக் சாதி சொல்லுகிறார் எந்த வீட்டிலிருந்து பெண்ணுடைய சப்தம் வெளியே கேட்கிறதோ அந்த வீடு இந்த உலகத்திலேயே நரகம் என்று சொல்லுகிறார் ஒரு எழுதி இருக்கிறான் எவனை ஆக்க வேண்டுமோ அவனுக்கு அதிக பிரசங்கியான ஒரு பெண்ணை வாயாடியான ஒரு பெண்ணை கட்டி வச்சிரு போதும் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் தேவையில்லை பணமெல்லாம் இருக்கும் வீடெல்லாம் இருக்கும் சொத்தெல்லாம் இருக்கும் சுகமெல்லாம் இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள போனா இன்னைக்கு உலகத்துல சாதாரணமாக நிலம் பார்க்கலாம் மசலா யார்கிட்ட கேட்கணும் கல்யாணத்துல என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் மசலா பெண்கள் இடத்துல கேட்கணும் அநேகமான இடங்கள்ல பழக்கம் இருக்கு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுபடி ஆண்கள் செய்ய வேண்டும் சில இடங்களிலே பார்த்திருக்கிறோம் நல்ல தீண்டாரான ஆண்கள் மார்க்கப்பட்டுள்ள ஆண்கள் அவர்களுடைய திருமணங்களிலே நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்னன்னு கேட்டா என்ன செய்யறவங்க வீட்டுல எல்லாரும் அப்படி சொல்றாங்க வீட்டுல யாருங்க தமிழ்ல வீட்டுலனாலே பஞ்சாதின்னு அர்த்தம் எங்க வீட்டுல சொன்னாங்க மகனும் வீட்டுலதான் மகளும் வீட்டுலதான் பேரனும் பேத்தியும் வீட்டுலதான் எல்லாம் வீட்டுல ஆனா வீட்டுல சொன்னாங்கன்னா பஞ்சாதி சொன்னாங்கன்னு அர்த்தம் ஏன்னா வீட்டுல இருக்கிற நிரந்தரமா இருக்கிற ஒரே அம்மா இந்த பஞ்சாதி தான் அதனால வீட்டுல சொன்னாங்கன்னாலே அர்த்தம் மக மக மற்றவங்க அர்த்தம் இல்ல பஞ்சாதின்னு அர்த்தம் சோதர்களே பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம் அந்த காட்சியை என்னமாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சம்பந்திகள் நிக்கா செய்ய போறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க எப்படிங்க இப்படி செஞ்சுக்கலாமாண்டு அவர் எங்க பாக்குறாங்க அப்படி அப்படி பாக்குறாரு அந்த பக்கம் அந்த பக்கம் என்னன்னா அங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அங்க அங்க கண்ண செஞ்சாத்தான் பிறகு ஆமான்னு சொல்லுவார் அங்க கண்ணை முழிச்சா இல்லைங்க என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் பெண்களை சந்தோஷப்படுத்தி வைப்பது என்பது நல்ல காரியம் இல்லை என்பதில்லை ஆனால் ஆண்களுக்கு அல்லாஹத்தால் கொடுத்திருக்கிற அந்த விவேகத்தையுமாய் இழந்து விடுகிறீர்கள் பீர்பல் ஒருத்தர் இருந்தார் ராஜா பீர்பல் இருந்தார் அவருக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தாராம் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆனால் மனைவிக்கு ரொம்ப பயப்படுறார் ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்தார் வாயில வச்சா ஒரே உப்பு சில சமயத்துல தவறி ரெண்டு தடவை கொட்டுறது உண்டு இல்லையா அது மாதிரி போட்டாங்க போல இருக்கு அந்த அம்மா வாயில வச்சாரு ஒரே உப்பு இப்ப இப்படியே பார்த்தாரு பஞ்சாதி உட்கார்ந்து இருக்குது பக்கத்துல உப்புன்னு சொல்றதுக்கு தைரியம் வரல நேரா ராஜாட்ட போயிட்டார் போயிட்டு சொன்னார் ரெண்டு சிப்பாய் கொடுங்க அந்த காலத்து போலீஸ் ரெண்டு போலீஸ்காரன் கொடுங்க எதுக்குன்னு கேட்டார் ஒரு விஷயம் சின்ன விஷயம் கொஞ்ச நேரத்தில் அனுப்பிடுறேன் ராஜாவுக்கு இது மேல பிரியம் அதனால ரெண்டு போலீஸ்கார அனுப்பிட்டார் ரெண்டு போலீஸ்கார கூப்பிட்டு வந்தார் வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு போலீஸ்கார் அந்த பக்கம் ஒரு போலீஸ்கார் ரெண்டு பேர்த்தையும் நிக்க வச்சுட்டு பஞ்சாதி பச்சனார் சால்வால உப்பு அதிகமா இருக்கு பஞ்சாதி பார்த்து என்னடா ரெண்டு போலீஸ்காரன் நிக்கிறானே சும்மா இருந்துருச்சு கொஞ்சம் நேரம் பார்த்தா ஒன்னும் பதில் சொல்ல சரி நீங்க போங்கன்னு சொல்லி சாப்பிட உட்காந்துட்டார் அவ்வளவுதான் சோதரக்காரன் ரொம்ப பேருக்கு உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்கு ரெண்டு போலீஸ்கார் தேவைப்படுறாங்க இதற்கு காரணம் நம்முடைய வீடுகளிலே மார்க்க பற்றி இல்லாததுதான் என்று சொல்ல வருகிறேன் மார்க்கப்பற்று இருக்குமானால் நிச்சயமாக இது நடக்க முடியாது கணவரை சந்தோஷப்படுத்துவதை மனைவி தன்னுடைய தலையான கடமையாக கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் ஹதீசிலே வருகிறது கணவனுடைய கோபித்துக் கொண்டு ஒரு மனைவி தனியாக படுத்திருந்தால் ஒரு இரவு தலானுகள் கத்து ஹத்தா துஸ்பிக இரவு முழுவதும் மலக்கள் லானத்து செய்கிறார்கள் காலை எழுந்திருக்கும் வரை கணவனை கோவித்துக் கொண்டு தனியாக படுத்திருக்க மாட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கணவன் எது சொல்லுகிறாரோ கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பார் இதே போல கணவர் மனைவியை சந்தோஷப்படுத்துவார் இங்கே கட்டுப்பாடு அங்கே மகிழ்விக்குதல் ரெண்டு வேற வேற விஷயம் ரெண்டு ஒண்ணு இல்லை மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும் கணவர் மனைவியை சந்தோஷப்படுத்தணும் கட்டுப்படணும் இல்லை ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு இவர் மனைவி கட்டுப்படணும் கணவர் சந்தோஷமாக்கி வைக்கணும் ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்றது நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சா விளங்கிக்கும் மனைவியை வருத்தப்படுத்த சொல்லவில்லை மாற்றமாக அல்லாஹு தாலா குரானையில் சொல்லி இருக்கிறான் மாரூஃப் அவர்களுடைய நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் பெண்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் பயன் கரையத்துமோ அது வருது நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யன் அந்த பெண்ணிடத்திலிருந்து விரும்பாத ஒன்றை உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நிகழுமானால் அசான் தக்கரஹு ஷையன் வயஜால் அல்லாஹ் கசீரா நீங்கள் வெறுக்கிற ஒன்றிலே அல்லாஹு தாலா மிகுந்த ஹைர்களை ஆக்கிவிடலாம் ஆகினாலே பெண்களிடத்திலே உங்களுக்கு வெறுக்கிற குணம் இருந்தாலும் கூட அந்த குணத்தை வெறுக்காதீர்கள் அவர்களோடு சந்தோஷமாக நடங்கள் அவர்களை நல்ல முறையில் நடத்துங்கள் அதுவே நான் சொல்றதா இருந்தால் வாஷிரூகுன்ன என்ற வார்த்தைக்கு என்ன பூரா அர்த்தம் பில் மாரூஃப் மாரூஃபுக்கு என்ன பூரா அர்த்தம் நீங்கள் உரமாக்கிற இடத்தை கேளுங்கள் எந்தெந்த வகையிலே நடந்தால் அந்த மனைவி சந்தோஷப்படுவாரோ அத்தனை வகையிலும் நடக்க வேண்டும் நீங்கள் ஆனால் அதே நேரத்திலே மனைவி தீந்தாராக இருக்க வேண்டும் நாமும் தீந்தாராக இருக்க வேண்டும் சகோதரர் இன்றைக்கு குடும்பங்களிலே என்னென்ன நிகழ்வுகள் பலர் சொல்ல அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காலையிலிருந்து மாலை வரை மாலையிலிருந்து காலை வரை வீடே எனக்கு இப்படி இருக்கிறது வீட்டுல கஷ்டமாக இருக்கிறது சொல்படி நடப்பதில்லை அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியவில்லை இதெல்லாம் எதனால சோதர்களே மனைவியிலே தீனை உண்டாக்க நாம் முயற்சியே செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் வீடுகளிலே போய் தீனை பற்றி பேசுவதே இல்லை வீட்டுக்கு போனாலே அவங்க பேச நம்ம கேட்க அதனாலதான் குழந்தைக்கு தமிழ் மொழி தாய்மொழின்னு சொல்றோம் ஏன்னா குழந்தை கேட்டதெல்லாம் தாய் பேச தகப்பனார் கேட்கத்தான் கேட்டுச்சு அதனால அதுக்கு பேர் தாய்மொழி எப்போ தாயார் பேச தகப்பனார் கேட்க அதனால அதுக்கு பேர் தாய்மொழி அந்த அந்த மொழியை அந்த குழந்தை தன்னுடைய தாயிரத்திலிருந்து தான் கேட்டுட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும் அதனால அதுக்கு பேர் தாய்மொழி எவ்வளவு பெரிய புத்திசாலிகளை கூட மாராயத்து மின்னேகதா கொன்ன அல்ஹபலி லுப்பில் ரஜிலில் ஹாசிமி மின்னேகதா கொன்ன சுருல்லாய் சல்லாசன் சொன்னார்கள் மிக தெளிந்த உறுதி வாய்ந்த புத்தி உள்ள ஒரு மனிதனை மனிதனுடைய புத்தியை கூட ஆட்டி விடக்கூடிய ஆட்டிப்படைத்து விடக்கூடிய ஒரு சக்தி பெண்களை விட நான் வேறு யாரையும் பார்க்கவில்லை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தால் அங்க இடத்துல போனால் அங்க துப்பாக்கியினுடைய குண்டுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதை விட பெண்ணுடைய கண்ணீர் துருக்கி மகாபயங்கரமான சக்தி இருக்கிறது பேசி ஆகலைன்னா அழுதாவது ஆக வச்சிருவாங்க அழுதா இவருக்கு இறக்கம் வந்துடும் சோழர்களை தீனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அது தீன் இருக்குமானால் உண்மையிலே நாம் பார்க்கிறோம் நம்முடைய குடும்பங்களை பார்க்கிறோம் எந்த குடும்பங்களிலே தீன் மார்க்கம் அல்லா ரசூல் என்ற பேச்சு பேசப்படுகிறதோ அந்த குடும்பங்களிலே சுகம் கிடைக்கிறது சொர்க்கத்துடைய நறுமணம் குமழுகிறது அல்லாஹருடைய பெரிய கிருவை எப்பொழுது நம்முடைய நம்முடைய வீடுகளிலே என்ன சொல்லுகிறேன் என்னுடைய வீட்டிலே எங்கே தீன் ஆரம்பமாகி இருக்கிறதோ தீன் அறிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹருடைய கிருவையில் அதன் காரணமாக நாம் என்ன சொல்லப் போகிறோமோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்கூட்டியே தயாராக இருக்கிறார்கள் சொன்னதுக்கெல்லாம் மாற்றம் செய்யறதுங்கிறது நாம என்ன சொல்றோமோ அதை செய்ய தயாராக காத்திருக்கிறார்கள் நாம் வெளியே போகிறோமா வெளியே போவதற்குள்ள எல்லா தயாரிப்பும் உள்ளே வருகிறோமா வந்ததற்குரிய எல்லா தயாரிப்பும் வீட்டிலே இருக்கிறோமா இருப்பதற்குரிய எல்லா சௌகரியமும் வீட்டிலே இருந்து வெளியே போக வேண்டிய தேவையா எத்தனை நாளுக்கு போக வேண்டிய தேவை என்றாலும் சந்தோஷமாக இதுவெல்லாம் தீனுடைய காரணத்தினாலே வருகிறது இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது சாதாரணமாக அவர் மனைவியை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார் ஒரு ஆறு இருந்ததாம் இவங்க வீடு இந்த பக்கம் புருஷனை ஜாதி இந்த பக்கம் இருக்கிறாங்க நம்ம நம்ம கிராமங்கள்லாம் அப்படி இருக்கா அது நல்ல ஊர் எல்லாம் சொல் கேட்டு நடக்கிறவங்க அவர் ஏதோ ஒரு ஊரை பத்தி சொன்னார் அப்படி கணவனும் மனைவி ஆத்துக்கு இந்த கரையில் அவங்களுடைய வீடு மனைவியினுடைய தாய் வீடு ஆத்துக்கு அந்த பக்கம் அந்த கரையில இவங்க வீடு இந்த கரையில எப்பவும் வேலை முடிஞ்சிச்சோ இல்லையோ மனைவி தன் தாய் வீட்டுக்கு போயிருவான் ஆத்த கடந்து இவர் இவ்வளவு சொல்லி பார்த்தார் நீ போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போ கேட்டுட்டு போன்னு சொல்ல தைரியம் இல்ல சொல்லிட்டு போ கேட்டுட்டு போறதுக்கு சொல்லிட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு அனுமதி பெறதுக்கும் அறிவிப்பு கொடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அனுமதி பெற்றுக் கொண்டு போன்னு சொல்லாட்டா கூட அறிவிப்பாவது கொடுத்துட்டு போ நான் போறேன் எப்ப போறேன் எப்ப வர்றேன் இவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறார் சாப்பாடு நேரத்தில் கூட காணும் எங்க போச்சு அந்த அம்மா அம்மா வீட்டுக்கு போச்சு இப்படியே செய்துகிட்டே இருந்துச்சு இவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கல ஒரு நாள் ஆத்துல ரொம்ப தண்ணி வந்துருச்சு ஆத்துல ரொம்ப தண்ணி வந்துருச்சு இப்ப இந்த அம்மா தண்ணியில போக முடியாது ஆறு பார்த்தவங்களுக்கு அது போல எரும மாடு பார்த்தவங்களுக்கு இது விளங்கும் இல்லாதவங்களுக்கு விளங்காது இவர் பார்த்தாரு இந்த மனைவி இன்னைக்கு போகும் போனா ஆத்துல எங்கேயாவது ரொம்ப நடு நடுப்பகுதியில போய் தண்ணியில மாட்டி சிக்கிட்டா செத்து போயிட்டா ரொம்ப பயப்பட்டாரு இப்ப இதுக்கு என்ன வழி அவங்க வீட்டுல ஒரு எருவு மாடு இருந்துச்சு எருவு மாடு தண்ணியில நல்லா நீந்தும் சொல்ல போனா உலகத்துல எல்லா பிராணியுமே நீந்தும் ஒட்டகம் பாதிரி உள்ள சில பிராணிகளை தவிர தண்ணியே இல்லாத பிரதேசத்துல பிறக்கிற பிராணிகளை தவிர மற்ற தண்ணி இருக்கிற பிரதேசத்துல பிறக்கிறதெல்லாம் அதுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை நாயை தண்ணியில விட்டு பாருங்க தானா நீந்திட்டு போகும் நமக்கு தான் உள்ள விழுந்தா தபக்கு தபக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்போம் எந்த பிராணி நீங்க உள்ள விடுங்க மாட்டை உள்ள விடுங்க நீச்சல் அடிக்கும் ஆட்டை உள்ள விடுங்க நீச்சல் அடிக்கும் நாய் உள்ள விடுங்க நீச்சல் அடிக்கும் எல்லா பிராணியும் நீச்சல் அடிக்கும் அதுக்கெல்லாம் பழக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனுஷ ஒண்ணுக்கு தான் பழகணும் இவர் பார்த்தார் இந்த பஞ்சாதி போன தண்ணியில மாட்டிக்கு மாட்டிக்குவாளேன்னு சொல்லி ஆனா எரும மாடு அவர் யோசிச்சார் இந்த எரும மாட்டை பிடிச்சி வாழை பிடிச்சிக்கிட்டே போனா எரும வாழ அந்த கடையில கொண்டு போய் சேர்த்துரும் இவர் சொன்னாரு பஞ்சாதிட்ட போய் இந்த பாரு நீ அம்மா வீட்டுக்கு போனா போ ஆனா எரும மாட்டை மட்டும் பிடிச்சிட்டு போக கூடாது கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க இவர் சொன்னது என்ன சொன்னாரு அம்மா வீட்டுக்கு போ ஆனா என்ன பிடிச்சிட்டு போக கூடாது எரும மாட்டை பிடிச்சிட்டு போக கூடாது ஆஹா அப்படி சொல்றதுக்கு ஆச்சா நான் மாட்டை பிடிச்சிட்டு போவேன்னு போனான் தண்ணி ரொம்ப அதிகமானவன்னு இழுத்துச்சு வாழை புடிச்சுக்கிட்டா எருமை மாட்டு வாழை அது கொண்டு அந்த கரையில சேர்த்துருச்சு சேர்த்துரும் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா புத்திசாலித்தனமா வேலை செஞ்சுட்டோம் என்ன போ எரும மாட்டை பிடிச்சுக்கிட்டு போகாதேன்னு சொன்னா தான் அவன் பிடிச்சிட்டு போவான் என்ன சொல்றாரோ அதுக்கு மாத்தமா தான் செய்வான் அதனால இவர் பிடிச்சுக்கிட்டு போகாதேன்னு சொன்னாரு அவன் பிடிச்சிட்டு போயிட்டான் இப்ப தண்ணி ரொம்ப அதிகமா வந்த உடனே வாழை பிடிச்சுக்கிட்டா போய் சேர்ந்துருவான்னு நினைச்சார் ஆனா பாதி தூரத்துக்கு மேல போனவனே இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு வாழை இவ கெட்டியா புடிச்சுக்கணுமே கொஞ்சம் லூசா விட்டா தண்ணி அடிச்சிட்டு போயிடும் அதனால இவர் தன்னை மறந்து வாழை கெட்டியா புடிச்சுக்கன்னு சொன்னாரு அவர் லேசா விட்டா என்ன சொன்னா அது மாத்தமா செய்யணும் கட்டியா புடிச்சுக்கோ நீங்க சத்தம் கொடுத்தாரு அவ வாழை விட்டுட்டான் லேசா எருமை போயிருச்சு இவன் தண்ணியில போயிட்டான் ஆஹா நம்ம முதல்ல முன் யோசனையா நான் செய்த காரியம் நல்ல காரியம் மாட்ட புடிச்சிட்டு போகாதுன்னு சொன்னா செய்யா போச்சு இங்க வாழ விடுன்னு சொல்லி இருக்கணும் அப்போ கெட்டியா புடிச்சிருப்பான் ஆஹா இப்படி செஞ்சிட்டுமே நினைச்சிட்டு இவன் என்ன செய்யறான் பொஞ்சாதி எப்படியா தண்ணியில அடிச்சுக்கிட்டு வருவாளான்னு சொல்லி பாத்துக்கிட்டு போறான் அப்ப ஒரு ஆள் கேட்டாரு எங்கெங்க போறீங்கன்னு இப்படி என் பொஞ்சாதி சங்கதி நடந்து போச்சு தண்ணியில போயிட்டா நான் அவளை தேடிக்கிட்டு போறேன் என்னங்க தண்ணி அந்த பக்கம் போகுது நீங்க இந்த பக்கம் போறீங்களே அவ எல்லாம் மாத்த மாத்தான் செய்வா தண்ணி எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் போக மாட்டான் அவன் மாத்த மாத்தான் போவான்னு சொன்னான் எது செய்தாலும் ஏருக்கு மாறாக செய்கிற பழக்கம் உள்ளவள் என்று அவர் சொன்னார் என்று யாரோ ஒரு பெரியவர் இதை நல்ல இன்னும் நல்ல விளக்கமா சொன்னார் அந்த நாடு எருவு மாடு உள்ள நாடு இந்த டெல்லி பக்கம் உள்ள பிரதேசம் அதனால அவர் விளக்கமா சொன்னார் சகோதரர்களை எதற்கு நான் சொல்ல வருகிறேன் வீட்டிலே தீன் இல்லை என்று சொன்னால் இது நடந்தாலும் அற்புதம் இல்லை இதைவிட மோசமாக நடந்தாலும் அற்புதம் இல்லை தன்னுடைய கணவனையே வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லக்கூடிய பெண்கள் உற்பத்தி ஆகிவிட்டால் நாம் ஆச்சரியப்பட முடியாது எந்த வீட்டிலே தீன் இருக்கிறதோ அந்த வீட்டிலே நிரந்தரமான சுகம் இருக்கும் இதே போல்தான் ஆண்களும் இல்லை என்று சொன்னால் வீடுகளிலே பார்க்கிறோம் ஆண்கள் குடித்துவிட்டு பெண்களை சித்திரவதைப்படுத்துவது எத்தனை குடும்பங்களிலே தினமும் பேப்பர்களிலே பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம் செய்திகளை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம் இந்த நாட்டு மக்களே குடிமக்கள் நம்முடைய தமிழிலே பேரே இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு குடிமக்கள் குடி தண்ணீர் அப்படின்னா குடிச்சுக்கிட்டே இருக்கிற தண்ணீர் அர்த்தம் அதுதான் குடி தண்ணீர் போர்டு போட்டிருக்கோம் ஊறுகாய் அப்படின்னு சொன்னா ஊறிக்கொண்டே இருக்கிற காய் ஊறுகாய் குடித்துக் கொண்டே இருக்கிற தண்ணீர் குடி தண்ணீர் கடித்துக் கொண்டே இருக்கிற நாய் கடி நாய் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அதே போல இவர்கள் குடிமக்கள் குடித்துக் கொண்டே இருப்பார்கள் அதனால அந்த ஒயின்ஸ் கடையில அதுவும் என்ன ஒயின்ஸ் ஒரு பொம்பளை படம் அதுக்கு கட்டாயம் நாட்டில் இதுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறவங்களை பத்தி என்ன சொல்றதுங்க அதுக்கு ஒரு ஒயின்ஸுக்கு குடிச்சு தொலைகிறது ஒரு பாவம் அந்த பொம்பளை பார்த்துக்கிட்டு அதுவும் எப்படி ஆக மோசமான நிலையில ஒரு படத்தை போட்டு அதை பாட்டு குடிக்கிறது அங்க கீழே முதல்ல நம்ம ஊர்ல கல்லு சாராய கடையில் போது குடி குடியே கெடுக்கும் குடிச்சுக்கிட்டே படிப்பான் குடி குடியே கெடுக்கும் என்ன ஒரு அறிவு குறைந்த ஒரு தன்மை என்று பாருங்க இப்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய இச்சை பூர்த்தி செய்வதற்காகவும் பிறகு அறிவை இழந்த நிலையிலும் போதையான நிலையிலும் மனைவிகளை அடிப்பது உதைப்பது பிறகு மனைவி வைத்திருக்கிற பணம் காசு நகை நட்டு என்னென்ன இருக்கிறதோ அத்தனை பறிச்சிட்டு போய் பிறகு அந்த மனைவி நாலு வீடுகளிலே போய் வேலை செய்து தன்னுடைய வயிற்றையும் கழுவ வேண்டும் தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்க வேண்டும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் எத்தனை வீடுகளில் இந்த நிலைமை இருக்கிறது ஏன் மார்க்கமில்லாததான் காரணம் சகோதரர்கள் யார் மார்க்கத்தை விடுகிறார்களோ யார் தீனை விடுகிறார்களோ ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி நம்முடைய மார்க்கம் என்பது ஏதோ அங்கே போய் பள்ளிவாசலையில சில சடங்குகளை செய்துவிட்டு பெறுவதற்கு பெயர் இல்லை நம்முடைய ரசூல் சதல்லா அலிஸ்லம் கொண்டு வந்த வழி ஏதோ ஐந்து நேரம் வந்தது பள்ளிவாசலுக்கு போனோம் செல்தா செய்தோம் வந்து விட்டோம் ரமதான் வந்தது நோன்பு வைத்தோம் விட்டு விட்டோம் வெளியே போனதற்கு பிறகு இஷ்டம் போல நடந்து கொள்ளலாம் என்பதல்ல நம்முடைய மார்க்கம் இருபத்தி நாலு மணி நேரம் நியாயம் நேர்மை ஒழுங்கு என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் கைப்பிடித்து நடப்பதற்கு பெயர்தான் முகமது ரசூருல்லாய் செல்லல்லாசு கொண்டு வந்த மார்க்கம் சகோதரர்களை இது நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்றால் வாழ்க்கையில அத்தனையும் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய வீடுகளிலே போய் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் நம்முடைய வீடுகளிலே மார்க்கத்தினுடைய புத்தகங்களை படிக்க வேண்டும் மனைவி மக்கள் சிறு குழந்தைகள் எல்லாரையும் எல்லாரையும் உட்கார வைத்து எப்படி நகையை பத்தி பேசுறோம் எப்படி துணியை பத்தி பேசுறோம் அந்த பூங்க அந்த மல்லிகை பூவுங்க அந்த ரோஜா பூவுங்க அந்த நெக்லஸுங்க அந்த செயினுங்க அந்த வளையலுங்க அந்த அதுங்க இந்த இதுங்க எல்லாம் அவங்க பயான் நம்ம கேட்கிறோம் ஏங்க நாம போய் அஞ்சு நேர தொழுகை அந்த தொழுகையில முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து திக்ரு தஸ்மி திலாவத்து குரான் ஓதுறது திக்ரு செய்யறது என்று நாம் பேச அவர்கள் கேட்க அப்படி சூழ்நிலை நம்முடைய வீடுகளிலே இருக்கிறதா சகோதரர்களே கொஞ்சம் நீங்களே உங்களுடைய நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள் நம்ம வீட்டுல போய் நாம தீன் பேச முடியுமா முதல்ல நான் சொல்லுவேன் காரணம் நாமே தீன்படி நடக்கலையே நாம எப்படி இன்னொருத்தருக்கு போய் சொல்றது நம்ம நம்ம சங்கதி பூரா அவங்களுக்கு தெரியும் நாம வெளியே தான் ஜுப்பா போட்டிருக்கோம் சட்டை போட்டிருக்கோம் எல்லாம் பெருசா இருக்கிறோம் உள்ள போனதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அந்தரங்க காரியங்கள் அத்தனையும் அவர்களுக்கு தெரியும் அதனால அவர்களிடத்தில் போய் தீன் நாம சொல்ல முடியறது ஒன்னு நாம் தீந்தார்களாக என்ன வழி கொண்டு வந்தார்களோ அந்த வழிப்படி நடக்கிறவர்களாக நாம் இல்லை என்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை சகோதரர்களை மகாபெரிய கடமை இன்றைக்கு நம்மிலே தீன் கொண்டு வர வேண்டும் தீன் கொண்டு வராமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாயிட்டோம் இதே போல நம்முடைய மனை மக்களை தீன்தாராக ஆக்காமல் வாழ்ந்து மௌத்தாயிட்டோம் கவர் ஒன்று இருக்கிறது நிச்சயமாக கவருக்கு பிறகு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது நிச்சயமாக அந்த வாழ்க்கையை எது நடக்கும் என்பது தெரியாது அவலா எதுக்குற இன்சான் அண்ணா கலக்கனாகும் என் கவல் வலமே குஷையா يقول الإنسان إذا ما مت لسوف أخرج حيا அவலா எதுக்குற இன்சானோ அண்ணா خلقناه من قبل ولم يكن شيئا பொதுவாக மனிதர்கள் நினைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் மௌத்தான பிறகு எழுப்பப்பட போகிறேனா மௌத்தார வரைக்கும் வாழ்க்கை செய்யறதெல்லாம் இப்ப செஞ்சுக்க உலகத்துல என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்க இருக்கிறது கொஞ்ச காலம் அதுல அல்லாஹ் ரசூல் சொல்லி பயந்து பயந்து அனுபவிக்காம போயிடாதேன்னு சொல்றாங்க இல்லை சகோதரர்களே அல்ல சொல்லுகிறான் நான் உன்னை ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே படைத்தேன் அல்லவா அவருக்கு போனதற்கு பிறகு உன்னை எழுப்ப என்னால் ஏன் முடியாது என்று அல்லாஹ் கேட்கிறான் நம்ம எங்கிருந்து வந்தோம் எந்தவாக இருந்து வந்தோம் நம்ம என்ன மூலப்பொருள் இருந்து வந்தோம் சிந்திச்சு பாருங்க அப்படி அங்கிருந்து வந்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே இருந்தோம் இருந்த பிறகு மௌத்துடைய நேரத்தை தாய்மார்களை நம்முடைய கையில கொடுத்து விடவில்லை சோதர்களை நம்முடைய கையில எல்லாம் கொடுக்கவில்லை யாருக்கு எப்பொழுது மௌத்து என்று தெரியுமா யாருக்கு எப்பொழுது மௌத்து வரும் என்று தெரியுமா சோதர்களே மௌத்து நேரம் தெரிந்து விட்டால் தெரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனா மௌத்து நேரம் தெரிஞ்சிட்டா யாரும் பயான் செய்யவும் மாட்டோம் பயான் கேட்கவும் மாட்டோம் உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நான் மௌத்தா வேண்டு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு காலையில பத்து மணிக்கு நான் மௌத்தா வேண்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் இப்ப இருந்து என்ன பேசுவேன் தெரியுங்களா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது இன்னும் ஒரு எட்டு மாசம் தான் இருக்குது இன்னும் ஆறு மாசம் தான் இதுதான் பேசுவேன் நான் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் சரியா ஆனா என்னங்க நாளைக்கு நேரம் மௌத்தாகிற ஒருவர் இன்றைக்கு நேரம் சந்தோஷமா இருக்கிறார் இது அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்து மௌத்து தேதி தெரியாம இருக்கிறது எனவே சகோதரர்களே தாய்மார்களே நமக்கு எப்படி பிறப்பு என்று ஒன்று இருந்ததோ இறப்பு ஒன்று இருக்கிறது அதே போல பிறப்புக்கு முன்னாலே தாயினுடைய வயிற்றிலே இருந்தோம் அல்லவா அதே போல இறந்ததற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்குள்ள தயாரிப்பு தான் இது உண்மையான வாழ்க்கை அதுதான் இந்த உலகத்தில் யார் உண்மையை உணர்ந்து கொள்கிறார்களோ வெறும் பணம் காசுக்கு பின்னாலே சுத்தாமல் நகை நட்டுக்கு பின்னாலே சுத்தாமல் ஆடை ஆபரணங்களுக்கு பின்னாலே சுத்தாமல் வீடு வாசலுக்கு பின்னாலே சுத்தாமல் பங்களா காருக்கு பின்னாலே சுத்தாமல் அதெல்லாம் அல்லா கொடுத்தா எடுத்துக்கிறதுல தப்பில்லை ஆனால் அவைகளுக்கு பின்னாலே அடிமையாகி சுத்தக்கூடாது நாம் அவைகளுடைய அடிமை இல்லை நாம் அல்லாவுடைய அடிமை தாய்மார்களை மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள் நான் அல்லாஹுடைய அடிமை எனவே அல்லாஹ் சொல்லுவதைத்தான் செய்வேன் என்னுடைய மனம் சொல்லுவதையோ அல்லது மக்கள் சொல்லுவதையோ அல்லது மற்றவர்கள் சொல்லுவதையோ நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் சொல்லுவதைத்தான் செய்வேன் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் என்ன வழி காண்பித்தார்களோ தங்களுடைய மனைவார்களுக்கு என்ன வழி காண்பித்தார்களோ அது போன்ற வழியைத்தான் தங்களுடைய மக்களுக்கு என்ன வழி காண்பித்தார்களோ அந்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றி நடப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்கள் இதே போல நாம் ஆண்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டை சூழ்நாய் சலாசோடைய வீடு போலாக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்தஸ்து மகா மகா மகா பெரியது அவர்களுடைய மனைவார்களுடைய அந்தஸ்தை சொல்லி முடிக்க முடியாது அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் அவ்வளவுதான் எந்த காரியம் செய்தாலும் அந்த வழியிலே நடக்க வேண்டும் இல்லையானால் நம்முடைய வீடே நமக்கு பெரிய தொல்லையாகவும் துன்பமாகவும் நம்முடைய தொழிலும் தொழில்துறைகளும் நமக்கு பெரிய துனியாவிலே வேதனை தரக்கூடியதாக ஆகிவிடும் சகோதரர்களே மனிதன் கை செய்தம் கை செய்தம் என்று யாருக்குமே நிம்மதி இருக்காது யாருக்குமே நிம்மதி இருக்காது எங்கோ படித்த ஞாபகம் ஒரு பெரிய அரசர் மிகப்பெரிய அரசர் நாற்பத்தி மூணாவது இதுல சரியா பன்னெண்டு மணிக்கு முடிப்பேன் நான் ஒரு பெரிய அரசர் இருந்தார் இது அரசர் என்று சொன்னாலே அவருடைய வீட்டுக்கு வீடுன்னு சொல்றது இல்லை சகோதரர்கள் நம்ம வீட்டுக்கெல்லாம் வீடுன்னு பேரு ஆனால் அரசருடைய வீட்டுக்கு அது வீடா இருக்காது அரண்மனைன்னு பேர் அரண்மனை என்று சொன்னாலே அது எவ்வளவு பெருசா இருக்கும் எவ்வளவு சௌகரியமா இருக்கும் பிறகு அரசர் படுக்கிற அரசர் படுக்கிற ரூம் எவ்வளவு சௌகரியமா இருக்கும் அந்த கட்டில் எப்படி இருக்கும் சந்தன மரம் என்னங்க தங்கத்திலேயே செஞ்சு போட்டிருப்பாங்க இந்த காலத்திலே கூட சில அரசர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு தங்க முலாம் பூசி இருக்கிறார்களாம் ஒருவர் தன்னுடைய அரண்மனை கட்டி இருக்கிறார் ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூம் அதுல இருக்கிறதாம் ஆயிரத்தி நூத்தி முப்பது ஒருவர் தான் அவருடைய அரண்மனை அது அதுபோல இந்த அரசர் தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடைய அரசியுடனே தன்னுடைய அந்த புறத்திலே அருமையான அந்த பெட்டிலே அவர் படுத்து தூங்க போயிருக்கிறார் எப்படி இருக்கும் அது அரசர்களுக்கு தான் தெரியும் ஆனா படுத்து தூங்கினால் தூக்கம் வரலை புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார் என்ன காரணம் இளவரசன் தவறாக நடக்கிறான் இளவரசனுக்கு கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வந்து விட்டது இவன் அடுத்த நாட்டை எப்படி ஆளப்போகிறான் இளவரசனுடைய குற்றங்களின் காரணமாக மந்திரி பிரதானிகள் அரசருக்கு மாறாக நடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதல்லாமல் வெளிநாட்டில் படை வெளிநாட்டு படையெடுப்பு எந்த நேரத்தில் வரும் என்று சொல்ல முடியாது பயங்கரமான சூழ்நிலை இதெல்லாம் சேர்ந்து அரசருக்கு ஒரே குழப்பமாகினால தூக்கம் வரல இப்ப தூக்கம் வராம இங்க புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறார் இதே நேரத்தில் அரசுடைய அந்த மேல் மாடிக்கு நேர் கீழே ஆறு பேர் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசருடைய அந்த மேல் மாடிக்கு கீழே ஆறு பேர் வெட்ட வெளியிலே நின்று அந்த அரண்மனையினுடைய வாயிலே காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசனுடைய மேல் மாடியிலிருந்து ஜன்னல் திறந்து பார்த்தா தெரியும் அது மாதிரி இடத்தில் நிற்கிறான் இந்த ஆறு பேர் நின்று கொண்டே இருக்கும்போது ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்போ பன்னெண்டு மணி ஆனது பேர் காவல் காக்கிறவங்க படுத்துக்கிட்டா காவல் காப்பாங்க நின்று கொண்டு காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு இப்ப அதுல ஒருத்தர் சொன்னானா அடே நம்மளும் மனசு நாத்தான் பிறந்திருக்கிறோம் அவன் சொன்ன இது கேளுங்க நம்மளும் மனுஷனாத்தான் பிறந்திருக்கிறோம் உள்ள படுத்திருக்கிறாரே அவரு மனுஷனாத்தான் பிறந்திருக்கிறார் நாம இங்க குளிரில் உட்கார கூட முடியாது நின்றுகிட்டு இருக்கிறோம் கண்ணை மூட கூட முடியாது முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாரு என்ன வேதனை நானும் மனுஷன்தான் நீ மனுஷன்தான் அவரு மனுஷன்தான் அவன் சொன்னான் இன்னொருத்தன் சொன்னா நல்ல பேச்சு சொன்னேன் ஆனவன் நம்ம இப்படி வச்சிருக்கான் பாரு இந்த நடு ராத்திரியில நிக்கிறதுக்கு குளிர் இல்ல ஒரு பெட்டு கூட இல்ல படுக்க கூட கூடாதே நம்ம காவல் காக்குறவங்க இப்படி ஆறு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தான் எல்லாரும் அதை ஆமோதிச்சாங்க வாஸ்தவம் தான் இருந்தா அவர் மாதிரி இருக்கணும் இப்படியே பேசிக்கிட்டே என்ன ஆச்சு மணி பன்னெண்டரை ஆச்சு ஒன்னாச்சு ஒருத்தன் உட்கார்ந்தான் இன்னொருத்தன் உட்கார்ந்தான் இப்படி ஒரு தர நடுஜாமம் ஆயிருச்சு ஒரு மணி ரெண்டு மணி கிட்ட ஆயிருச்சு இப்ப உட்கார்ந்தா என்ன வரும் நடுஜாமத்துல உட்கார்ந்தா என்ன வரும் தூக்கம் வந்துச்சு இவன் அவன் மேல சாஞ்சான் அவன் இன்னொருத்த மேல சாஞ்சான் ஒருத்தன் காலை இவன் வகுத்துல நின்றுனான் இப்படி எல்லா ஆறு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் அவன் தலைக்குள்ள அவன் தலை அவன் தலைக்குள்ள இவன் தலை ஒன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படி உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான் இந்த அரசர் மேல என்ன செய்தாருங்க அவருக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கம் வரல தூக்கம் வந்தாருலன்னா படுக்கவும் முடியாது உடம்பு வலிக்குது அதனால எந்திரிச்சு அப்படியே நடந்தார் நடக்கும் போதே ஒரு ஒன்றரை ஒரு மணி ஆச்சு ஒன்றரை மணி ஆச்சு இப்ப யாவும் வந்துச்சு இந்த காவல்காரன் எல்லாம் சரியா காவல் காக்குறானான்னு இப்படின்னு திறந்து பார்த்தாரு ஜன்னலை திறந்து பார்த்தா என்ன நடக்குதுங்க ஒருத்த மேல ஒருத்தர் சாஞ்சி பாயும் இல்லை படுக்கையும் இல்லை பெட்டும் இல்லை ரூமும் இல்லை ஆனா இவ்வளவு நிம்மதியா தூங்குறான் அவன் சொல்லிட்டு பிறத்தான் அவன் சொன்னா என்ன பேசிட்டு இருந்தா அடே பிறந்தா அரசர் மாதிரி பிறக்கணும் இவர் தூங்கிட்டு இவர் எட்டி பார்த்தார் விடிய விடிய தூக்க வரல இவர் சொன்னார் பிறந்தா அவன மாதிரி பிறக்கணும் கொஞ்சம் யோசிங்க உலகத்தில் யார் மாதிரி பிறக்கணும் அந்த அரசர் மாதிரியா இந்த காவல்காரர் மாதிரியா ரெண்டுமே உண்மை இல்லை யார் தீனுடையவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ முகமது ரசூலுல்லா சல்லாசுடைய முத்தான வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி அவர்களுக்குத்தான் சுகம் அவர்களுக்குத்தான் நிம்மதி அவர்களுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கையும் அவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்க்கையும் சோதர்களே யாரிடத்திலெல்லாம் ஆதிக்கம் அதிகாரம் பதவி பட்டம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை பார்த்து ஏமாந்து போய்விடக் கூடாது நாம் நமக்கு ஈமான் பெரிய அறிவை எல்லாம் தந்திருக்கிறான் எந்த வழியில் இழந்தால் சரியான இடத்துக்கு போய் சேருவோமோ அந்த வழியை அண்ணா நமக்கு தந்திருக்கிறான் அந்த சூழின் மூலமாக எங்கே தேடினால் சாதி கிடைக்குமோ முல்லான சிறுத்தின் தேர்ந்த மாதிரி இல்ல வீதி வெளிச்சத்தில் இல்லை முல்லான சிறுத்தின் தேர்ந்த மாதிரி இல்லை எங்கே தேடினால் நிம்மதி கிடைக்குமோ அதை நமக்கு அல்லா தந்திருக்கிறான் நிம்மதி சகோதரர்களே அல்லாஹருடைய யாபகத்திலே இருக்கிறது ரசூலுடைய வழியிலே இருக்கிறது அத்தியுல்லா ரசூல் அல்லாஹிற்கு ஒளிப்படுங்கள் ரசூலுக்கு ஒளிப்படுங்கள் இதிலேதான் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கிறது இதுக்கு மாற்றமாக யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் வந்து அரசனை போல துன்புறுகிறார்கள் அரசனாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்னவாக இருக்கிறது அந்த காவல்காரன் மாதிரி பிறக்க வேண்டும் காவல்காரன் தூங்குகிறான் ஆனால் அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அரசனை போல் பிறக்க வேண்டும் என்று தவறுகளை யாரைப் போலும் இருக்க வேண்டாம் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல இருக்க வேண்டும் அதற்கு பெயர் தான் வாழ்க்கை அது அல்லாததெல்லாம் இருக்கிறது சோதர்களே வெறும் பசிக்காக எப்படி உலகத்திலே மற்ற ஜீவராசிகள் இருக்கிறது இல்லையா நம்ம சேவலை பாருங்க சேவலும் கோழியும் தெருவில் மேயுது சேவலும் கோழி என்ன செய்யுது நான் சொன்ன ஆரம்பத்தில் என்று சொன்ன பசியும் காமமும் பாலுணர்வும் சேவல் ஒன்னு தேடனா தீனி தேடும் கோழியும் தீனி தேடும் பிறகு சேவல் கோழியை தேடும் இதான் உலகத்தில் நடக்குது சகோதரர்களே இதே போல மனிதர்களாக நாமும் வியாபாரம் செய்து தீனி தேடுகிறோம் உணவு தேடுகிறோம் பிறகு திருமணம் செய்து அதை பார்த்து இதை பார்த்து பார்க்க கூடாது எல்லாம் பார்த்து சேவல் கோழி தேடுவது போல தேடுகிறோம் இந்த ரெண்டத்தான் தேடுறோம் சொன்னால் நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன் அந்த சேவலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அந்த கோழிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அந்த பூனைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அந்த ஆட்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் நல்ல நல்ல பேரா சொல்றேன் மாடும் இருக்குது எருமையும் இருக்கு கழுதுமே அதெல்லாம் சொல்ல சோதரோ உண்மையிலே நான் சொல்லவில்லை அல்ல சொன்னதை சொல்லுகிறேன் உலாய்க்க கல்ல நாம் பலகுமாவல் அவள் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் அக்ஷருகும் அவர்களில் பேர்கள் அவர்கள் கேட்பதும் இல்லை அவர்கள் விளங்குவதும் இல்லை யார் அல்லாவுடைய பேச்சை கேட்கறது இல்லையோ அவர்களுக்கு கேட்கிற சக்தி இல்லை என்று அல்லா சொல்லுகிறான் யார் அல்லாஹ் சொன்னதை ரசூல் சொன்னதை விளங்கவில்லையோ அவர்களுக்கு அக்கல் இல்லை என்று அல்லா சொல்லுகிறான் லா யா அவர்களுக்கு அக்கல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அக்கல் தான் எல்லா இருக்கு புத்தி இல்லைன்னு சொல்றான் அதனால சகோதரர்களே நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற பள்ளி பாச்சான் அல்ல எலியும் பெருச்சாலியும் அல்ல கோழியும் பூனையும் அல்ல நமக்கு அல்லாஹ் ஆறாவது ஒரு அறிவை தந்திருக்கிறான் அல்லாஹ் இருக்கிற தந்திருக்கிறான் அல்லாஹுடைய ரசூலுடைய வழி சரியாது என்பதை விளங்குவதற்கு அறிவை தந்திருக்கிறான் எனவே முடிவு செய்யுங்கள் சகோதரர்களே தாய்மார்களே நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் எனவே அல்லாஹ் சொன்னபடிதான் நடப்போம் ரசூலுடைய வழியிலே தான் நடப்போம் நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நமக்கு புரிகிறதோ புரியவில்லையோ சகோதரர்களை கடைசியாக சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே எத்தனையோ வஸ்துக்களை என்னுடையது என்னுடையது என்னுடையது என்று சொல்லுகிறோம் கடைசியில போகும்போது சோதர்களே இதெல்லாம் யாருடையது இதே இடத்திலே நான் விளங்குவதற்காக சொல்லுகிறேன் இதே இடத்திலே இந்த ஊரிலே நூறு வருஷத்துக்கு முன்னாலே யார் இருந்திருப்பார்கள் அநேகமாக இந்த காலத்திலே நூறு வருஷமுடையவர்களை பார்க்க முடியாது நூறு வயதுக்காரர்களை பார்க்க முடியாது நூறு வருஷத்துக்கு முன்னால் இங்கே யார் இருந்தார்கள் இந்த இடம் இருந்ததா இல்லையா இங்கே இது இந்த வீடுகள் இல்லை என்றால் இது மாதிரியான வீடுகள் இருந்திருக்குமா இல்லையா எங்கே அவர்கள் எல்லாம் எங்கே அவர்கள் எல்லாம் அவர்கள் போன இடத்திற்குத்தான் நாமும் போக போகிறோம் ஆனா இப்ப நாம பேசிக்குவோம் இத பத்திரமா வைங்க இது வீட்டு பத்திரம் என்ன பத்திரம் வீட்டு பத்திரம் ஆகியனால அதை பத்திரமா வைங்க சோதர்களே அந்த வீடு என் பேர்ல இருக்கு நம்ம சொல்றோம் இந்த வீடு என் பேர்ல இருக்கு நான் வாங்கின என் பேர்ல இருக்கு என்னுடையது சோதரில் ஒரு வீட்டில் இருந்து ஒரு எலி வெளியே வந்துச்சான் அடுத்த வீட்டில இருந்தும் ஒரு எலி வந்துச்சு இது ஆணா இருக்காது பொட்டையா இருக்க எத்தனையோ நடக்குது உலகத்துல மிருகங்களும் அது நடக்குது பிராணிகள் அது நடக்குது எப்படி அந்த வீட்டு எலி இங்க வந்துச்சு இந்த வீட்டு எலி இங்க வந்துச்சு இந்த வீடு இந்த வீட்டுல எலி இங்கதான் இருக்கு பூனை இருக்கிற வீட்டுல எலி பேரம்பேத்தி எடுக்குது பூனை இருக்கும் அந்த வீட்டுல ஆனா ஒரு எலி பேரம்பேத்தியே எடுத்திருக்கும் எனக்கு சொல்ல நேரம் இல்லை இல்லையானா அந்த எலி எலியோட குட்டி எப்படி போடுது அது எப்படி பாதுகாக்குது எத்தனை குட்டி போடுது இதெல்லாம் சொல்றதா இருந்தா அதுக்கு தனியா ஒரு மணி நேரம் வேணும் அந்த வீட்டுல எந்த வீட்டுல எளிய கண்டா ஒண்ணு மருந்து வச்சு சாகடி இல்ல பூனை விட்டு அடி அந்த செய் இதை செய் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டுல அது பேரம் பேச்சு எடுக்குது சோதரி அந்த எலி இந்த வெளியே வந்துச்சு அந்த வீட்டு எளியும் வெளியே வந்துச்சு ரெண்டு எளியும் அதுக்கு ஒரு பாஷை இருக்கும் அது மாதிரி ஏதோ பேசிக்கிச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு இந்த வீட்டை சொல்லிச்சு நான் என் வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டை சொல்லிச்சு நான் என் வீட்டுக்கு போறேன் நாம சொல்லிக்கிறோம் பத்திரம் என் பேர்ல இருக்கு என் வீடு எலி சொல்லுது என் வீடு சொல்லுங்க யார் வீடு நம்ம வீட்டுல இருக்கிற பள்ளி அந்த டியூப் லைட்டுக்கு பின்னால் ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க அதுக்குள்ள இருக்கும் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சுக்கிட்டு இருக்கோம் அது சொல்லிக்கிட்டு இருக்கு என் வீடு நம்ம வீட்டில் இருக்கிற பாச்சா சொல்லிக்கிட்டு இருக்க என் வீடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என் வீடு இது யாரு வீடும் இல்லை இது அல்லாவோட வீடு எல்லாரும் விட்டுட்டு போற வீடு சோதரே பெரிய பெரிய மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் கோட்டைகள் செங்கோட்டை கருங்கோட்டை புதுக்கோட்டை பழைய கோட்டை நிலக்கோட்டை இதுக்கு மேல எத்தனையோ மனக்கோட்டை எங்கே அவர்கள் எல்லாம் அந்த கோட்டை கட்டியவர்கள் இருக்கிறார்களா செங்கோ இல்லை பெரிய பெரிய அரண்மனைகள் இன்றைக்கும் வரலாறுகளில் போய் பாருங்கள் முகலாய மன்னர்கள் கட்டி வைத்து போன கட்டிடங்கள் இன்றைக்கும் இந்தியாவினுடைய பெயரை உயர்த்தி கூட உயர்த்தி காட்டக்கூடிய சின்னங்களை தாங்கிக் கொண்டு நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது ஆனால் அதை கட்டியவர்களை காணவில்லை சகோதரர்களே நானும் நீங்களும் எம்மாத்திரம் என்ன பெருமை நமக்கு இந்திரிய துணியிலிருந்து வந்தவர்கள் ரத்தத்தையும் பித்தத்தையும் சளியையும் கோழையையும் மூத்திரத்தையும் மலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் நாளைக்கு மையத்தாக போனால் துணியிலே சுருட்டிக் கொண்டு போய் கபலிலே வைத்து விடுவார்கள் பெருமையா அடிக்கிறாய் ஒரு பெரியார் இன்னொரு பெரியார் இடத்திலே கேட்டார் இதை நான் கேட்கவில்லை என்ன மனிதனுக்கு என்ன பெருமை இருக்கிறது அலஹந்தின் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ரஹமத்துல்லில் ஆலமீன் எனவே ரப்புல் ஆலமீனை நம்புங்கள் ரஹமத்துல்லில் ஆலமியினுடைய வழியிலே நில்லுங்கள் சகோதரர்களை உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் அவள் செய்ய தொகை தர வேண்டும் இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் உண்டாக்கிக் கொள்வதே இதற்காகத்தான் இந்த வழியை நாம் கேட்டு ஆர்வம் உண்டாக்கி அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதுதான் வெறும் பேச்சாகவோ வெறும் கேட்பதாகவோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்கள் ஏதோ பேச்சு விமர்சனம் செய்துவிட்டு போய்விட்டோம் என்று சொன்னால் நாளை தியாமத்தில் அல்லாஹு கேட்பார் முன்னாலே நின்று தீர வேண்டும் அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தீர வேண்டும் நான்கு விஷயங்களை பற்றி கேட்கப்படாத வரை எந்த ஒரு அடியாரும் கால எடுத்து வைக்க முடியாது தேமத்துடைய நாள் ஒன்று இருக்கிறது நாம் நம்பினால் தான் இருக்கும் என்பதில்லை எப்படி நம்முடைய உயிர் இருக்கிறதோ அந்த உயிர் இந்த உடலில் இருக்கிறதோ நாம் இறந்தது பிறந்தது நிச்சயமோ இருப்பது நிச்சயமோ இதே போல மௌத்தாகுவது நிச்சயமோ சகோதரர்களே இதே போல மௌத்துக்கு பிறகு கவருடைய வாழ்க்கை அதற்கு பிறகு மஷர் தாய்மார்களை கவனமாக கேளுங்கள் இதுவெல்லாம் நிச்சயம் அங்கே போய் பதில் சொல்லி தீர வேண்டும் உங்களுடைய வயதை எப்படி கழித்தீர்கள் என்ன கற்றீர்கள் கற்றதன்படி என்ன செய்தீர்கள் இனி குறிப்பாக வாலிபத்தை பற்றி அல்ல கேட்பான் வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள் ஏனென்றால் வாலிபம் என்பது ஒரு முறுக்கு வாலிபம் என்பது ஒரு முறுக்கு வாலிபத்திலே என்ன செய்க குழந்தைக்கு தெரியாது வயோதிகமாகிவிட்டால் முடியாது இடைக்கால வாலிபம் இருக்கிறதே எல்லா வகையான செயல்களும் செய்ய முடிந்த காலம் இந்த காலத்திலே மனிதன் தவறு செய்வது என்பது இயற்கையான காரியம் அதனால அதை பற்றி தனியாக கேள்வி உண்டு இதே போல வாலிபமான பெண்களுக்கும் அப்படித்தான் எனவே சகோதரர்களே தாய்மார்களே இருக்கிற காலத்திலே அல்லாஹோய் பயந்து அடக்க ஒடுக்கமாக பெண்களை பொறுத்தவரை அடக்க ஒடுக்கம் என்ன தாங்கள் உங்களுடைய வீட்டிலே இருங்கள் வக்கரநபி புயூத்திக்கும் நல்ல குரானியை சொல்லுகிறான் நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வெளியே வராதீர்கள் அதிலும் குறிப்பாக வெளியே வரும்பொழுது தங்களை அலங்கரித்துக் கொண்டு இனி அலங்கரிப்பது போதாது என்று காலையிலே சலங்கை ஒன்று கட்டிக்கொண்டு அது போதாது என்று தலையிலே பூ ஒன்று வைத்துக் கொண்டு சோதர்களே நான் சொல்ல வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் வீதியிலே போகும்பொழுது எதற்காக இதெல்லாம் சொன்னார்கள் சூழ்நிலை செல்லல்லா செல்லம் எந்த பெண் நறுமணம் பூசிக்கொண்டு அல்லது நறுமணத்தை தன்னிலே வைத்துக் கொண்டு பூ வைத்துக் கொண்டாலும் நறுமணம் தான் வெளியே போனால் அந்த பெண் விபச்சாரி ஆகுவாள் என்று சொல்லுகிறார் அந்த பெண்ணை பார்த்த கண்களும் விபச்சாரி பத்தில் ஆயினின் ஜானியத்தும் எனவே வெளியே போகும் பொழுது தன்னை அலங்கரித்துக் கொண்டு போவதும் இது நம்முடைய சமுதாயத்திலே சாதாரணமாக நடக்கிற காரியம் நான் சொல்லுவேன் வீட்டுல பார்க்கிறோம் சாதாரணமாக நடைமுறைகள்ல பாக்குறோம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் அல்லாவுடைய பெரிய கிருமி தீனுடைய வீடுகள் அது இல்லை உடம்பு சரியில்லை மூணு நாள ஜுரம் டாக்டர் போகணும் போகும்போது தன்னை அலங்கரித்துக் கொண்டு பூ வைத்துக் கொண்டு டாக்டர் இடத்துல எதற்கு போகணும் எனக்கு புரியலை நியாயமா தேவையா சோழர்களே தேவையா வீட்டிலே அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்ட பெண்களுக்கு வெளியே போகவே அனுமதி இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு சிங்காரித்துக் கொண்டு வெளியே போகிறார்கள் என்றால் எதற்காக போகிறார்கள் நான் கேட்கவில்லை ரசூலுல்லா கேட்கிறார் எனவே தாய்மார்களை நாமும் தீன் என்ன சொல்லுகிறதோ முகமது ரசூல்லா சல்லாஸ் என்ன சொல்லுகிறார்களோ அதுபடி ஆண்களும் வாழ வேண்டும் பெண்களும் வாழ வேண்டும் குழந்தைகளையும் அப்படியே வாழ பழக்க வேண்டும் சின்ன குழந்தையா இருக்கும்போது துனியாவுடைய ஆசை உண்டாக்க கூடாது இன்னைக்கு பாருங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டு அப்படி ட்ரெஸ் இப்படி வீட்டுல பேசுறதே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு காலுக்கு அது போடு கைக்கு இது போடு அங்க புட்டு வை இங்க பூ வை இங்க மை போடு இங்க அதை போது இது செய்ய இப்படி தக்மீர் கட்டு இப்படி அழி சொல்லி இப்படி பா சொல்லி இப்படி சுய மாத்தியா இப்படி குழுவல் ஆகுது இப்படி தொழு இப்படி தஸ்மி பண்ணி வச்சுக்க இப்படி உட்காரு இப்படி செஞ்சாச்சு அது பேசுற பழக்கம் வீட்டுல இல்ல இங்க பூ வை அங்க பூ வை முடி இப்படி கட்டு அது இப்படி கட்டு அதுக்கு அது வை இருக்குது அல்லா அக்பர் அல்லா அக்பர் சொல்லி முடிக்க முடியாது தாய்மார்களே அவர்களுக்கு உலகத்தினுடைய ஆசையை உண்டாக்கி உண்டாக்கி கடைசியாக தீரில்லாதவர்களாக ஆக்கி இவர்கள் நல்ல இடத்துக்கு போவதை விட்டு சொர்க்கத்தை போவதை விட்டு நீங்கள் கெடுக்கவோ பார்க்கிறீர்கள் உங்களுடைய குழந்தைகள் தாய்மார்களே சகோதரர்களே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவிகள் நாம் எல்லோருமாக சேர்ந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் அந்த முடிவிற்கு ஒரே வழி அத்தியுள்ளாக அத்திய சூழ் அல்லாஹிற்கு வழிபடுங்கள் அல்லாஹருடைய ரசூல் முகமது சல்லா அலிசல்லம் அவருடைய யாபகமாக கொண்டாடப்படுகிற இந்த விழாவிலிருந்து நாம் இது என்ன காரியம் செய்தாலும் சரியான உலமாக்க இடத்தில் பேணுதலான உலமாக்க இடத்தில் கேட்டு அதன்படி செய்வோம் என்று முடிவு செய்யுங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ஜிலஷானகுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தோஃபிக் தருவானாக என்று துவா செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பல சிரமங்களுக்கு இடையிலே பலவிதமான இடையிலே இதை நடத்தியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவருடைய முயற்சியை கபூல் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை தீவின்படி நடந்த வாழ்க்கையாக ஆக்கி ஈருலகத்தினுடைய வெற்றியை நம்மோடு அவர்களுக்கும் அவர்களோடு நமக்கும் எல்லோரோடும் சேர்த்து இந்த உலக மக்கள் முழுவதற்கும் அல்லாஹு தாலா தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாகர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் இன்று எல்லாவற்றை விட முக்கியமாக தேவைப்படுவது குழந்தை வளர்ப்புதான் ஆனால் குழந்தை வளர்ப்பு என்று சொல்லும் போது வளர்க்கக்கூடியவர்களும் அதற்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வளர்க்கிறவர்களும் அதற்கு உட்படுத்தப்பட வேண்டும் வளர்க்கிறவர்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் வளர்க்கப்படுகிறவர்களும் அப்படி ஆக முடியாது வளர்க்கப்படுகிறவர்கள் அப்படி ஆகத்தான் வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆக வேண்டுமோ அது வளர்க்கக்கூடியவர்களிலும் இருக்க வேண்டும் ஏனென்றால் பொதுவாக மனிதர்கள் உற்பத்தியாவது ஒரு மனிதன் நல்லவனாக அல்லது கெட்டவனாக நல்ல குணமுள்ளவனாக அல்லது கெட்ட குணம் உள்ளவனாக எப்படி உற்பத்தி ஆகுகிறான் என்று சொன்னால் காதுகளிலே கேட்பதை வைத்தல்ல கண்ணாலே பார்ப்பதை வைத்துத்தான் உற்பத்தி ஆகிறார் காதுகளிலே கேட்பது என்பது யார் வேண்டுமானாலும் எந்த தத்துவத்தை வேண்டுமானாலும் பேசலாம் ஐந்து நேரம் தொழுக வேண்டும் என்று அழகாக பேசியிருப்பார் தொழுகையினுடைய தத்துவங்களை எல்லாம் விளாசி இருப்பார் தொழுகாவிட்டால் என்ன கேடு என்பதை எல்லாம் நீண்ட நேரம் பயன் செய்திருப்பார் இரவு பதினோரு மணி பனிரெண்டு மணி ஒரு மணி வரை மீலாது விழாவிலே தொழுகை பற்றி பேசியிருப்பார் ஆனால் அவர் அன்று பதில் தொழுது இருக்க மாட்டார் பேசியவரே கேட்டவர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இனி விழா நடத்தியவர்கள் அடுத்த வருஷம்தான் இதை பற்றி சிந்திக்கப் போகிறார்கள் விழா நடத்தியவர்கள் அடுத்த தான் இதை பற்றி சிந்திப்பார்கள் கேட்டவர்கள் கேட்டுவிட்டு போன அசைவிலே தூங்கி விடுவார்கள் இந்த பேசியவரே கூட பஜிர தொழுவதிலே சிரமம் ஏற்படுத்தி விடுகிறது என்றால் இவருடைய மணிக்கணக்கான பேச்சின் மூலமாக தொழுகை உற்பத்தியாகாது சகோதரர்களே தொழுகிறவர்கள் உற்பத்தியாக மாட்டார்கள் சகோதரர்களே தொழுகிறவர்களை நிச்சயமாக இந்த பேச்சு உற்பத்தி செய்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஏனென்றால் மக்கள் பார்ப்பதெல்லாம் இவர் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்க மாட்டார்கள் இவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பார்கள் இதே போல தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல குணம் வர வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா உங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்புகிறீர்களா உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று மனதார விரும்புகிறீர்களா உங்களுடைய குழந்தைகள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய சிபாத்துக்களை இந்த உலகத்திலேயே பெற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் மனதார நேசிக்கிறீர்களா என்றால் நீங்கள் நல்லவர்களாக வாழுங்கள் நீங்கள் இதுவரை நல்லவர்களாக வாழவில்லை நீங்கள் குடும்பத்துக்குள்ளே நல்லவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை தாறுமாறாக நடக்கிறீர்கள் காலையில் தொழுவதற்கு எழுந்திருக்கவில்லை மஸ்ஜிதுக்கு போக வேண்டிய நேரத்திலே எங்கோ சுத்தி கொண்டிருக்கிறார் அண்ணனும் தம்பியும் இங்கே அக்காவும் தங்கையும் தொழுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த வீடுகளில் உள்ள நிலைமை அதுதான் காரணம் என்ன இவ்வீட்டில் உள்ள பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து சிறியவர்கள் தாங்களாகவே பழகுவார்கள் நான் அடிக்கடி சொல்லுவது குழந்தை தமிழ் பேசுகிறது நம்முடைய குழந்தை குழந்தை தமிழ் இலக்கணம் படித்திருக்கிறதா எந்த குழந்தை அது கேட்டு பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிரெழுத்து எத்தனை மெய்யெழுத்து எத்தனை உயிரும் மெய்யும் சேர்ந்தால் என்ன ஆகிறது சாதாரணமாக பொதுவாக குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள் யாராவது தமிழ் வாத்தியாரா இருந்தா அவருக்கு யாவும் இருக்கும் இல்லையானா கூட்டத்தில் இருக்கிற ரொம்ப பேருக்கே தெரியாது தமிழ் எழுத்து எத்தனை ஏதோ இருக்கு பேசணும் அவ்வளவுதான் தெரியும் ஆனால் நம்முடைய குழந்தை தமிழ் பேசுகிறது எங்கு போனாலும் சரி யாரிடத்தில் வேண்டுமானாலும் எல்லாவற்றை பற்றியும் பேசுகிறது எப்படி பேசுகிறது தாயும் தந்தையும் வீட்டில் இருக்கிற அண்ணனும் தம்பியும் வீட்டில் இருக்கிற அக்காவும் தங்கையும் வீட்டில் இருக்கிற நபர்கள் தமிழ் பேசினார்கள் குழந்தை தமிழ் பேசுகிறது அவ்வளவுதான் வீட்டில் இருக்கிறவர்கள் அரபி பேசினால் குழந்தை அரபி பேசும் இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது அரபி இலக்கணம் தெரியாது ஆங்கில இலக்கணம் தெரியாது ஆங்கில எழுத்தும் தெரியாது பிரான்சி எழுத்தும் தெரியாது பார்சி எழுத்தும் தெரியாது உருது எழுத்தும் தெரியாது ஆனால் உருதுக்காரருடைய வீட்டில் போய் பாருங்க குழந்தை உருது தானா பேசுது என்ன வேணுமானாலும் பேசுது நாம் படித்தவர்கள் எத்தனை படிச்ச பிறகு உருது பேசுங்கன்னு சொன்னா பேச மட்டும் கொஞ்சம் வராது அப்படியே பேசினால ஆவு ஜாவும் தான் பேச வரும் நம்ம ஊர் பாஷையில நக்கோன்னு சொல்றது வந்து இருக்கு நக்கோண்டா வேண்டாம்னு அர்த்தம் ஆனா அசல் உருதுல அப்படி இல்லை நெகிச்சாகியேன்னு சொல்லணும் சொல்றதா இருந்தா எனக்கு வேண்டாம்னு சொல்றதா இருந்தா நெகிச்சாகியே ஆனா இது எப்படியே நக்கோண்டு வந்துருச்சு சரி போகட்டும் நம்ம கூட ஓதன ஒருத்தர் தேவபந்து மதுரசாவில அங்க வெத்தலையில ரெண்டு வகை விக்குது கடையில போய் எல்லாரும் வெத்தலை வாங்கி போடுவாங்க பீடா அப்படி பான் வாங்கி போடும்போது ஜர்தா வச்ச பீடாவா மீட்டா பீடாவா அப்படின்னு நம்ம கேட்பான் வாலா யா மீட்டா மீட்டான்னு சொன்னா அதுல புயல இருக்காது ஜர்தான்னு சொன்னா அதுல புயல இருக்கும் பொதுவா எல்லாரும் புயல வச்சுதான் போடுவாங்க ஜர்தா பான் போடுவாங்க அப்ப இவர் போய் வெத்தலை போடுறேன் வாங்கி போடுறேன்னு போனாரு இவருக்கு உருவு தெரியாது அப்ப நான் போய் எப்படி கேட்கறது என்ன சொல்றதுன்னு கேட்டாரு நம்ம கூட வந்து ஒரு சொல்லி விட்டாரு அவன் கேட்பான் ஜர்தா வைக்கட்டுமான்னு கேட்பான் மீட்டா பான்ல எல்லாம் தடவிட்டு ஜர்தா வைக்கட்டுமான்னு கேட்பான் தருதா ரக்கூன்னு கேட்பான் நீ நக்கோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டார் இவர் இங்கிருந்து ஜர்தா ரக்கு நக்கோ ரக்கு நக்கோ ரக்கு நக்கோன்னு சொல்லிக்கிட்டே போனாரு அங்க போய் அவன் எல்லாம் முடிச்சிட்டு ரக்கூன்னா இவர் ரக்கோன்ட்டார் நக்கோக்கு பதிலாக ரக்கோன்ட்டார் நக்கோன்னா வேண்டாம் அர்த்தம் ரக்கோன்னா வைங்கன்னு அர்த்தம் இவர் இவ்வளவு பெரிய ஆளு தேவபந்துக்கு ஓத வந்திருக்கிறார் மதுரசாவுக்கு உருதுலதான் பாடமே நடக்கும் உருதுதான் எழுதுறாரு இவ்வளவெல்லாம் இருக்கிறார் ஆனா இவருக்கு உருது பேச வராது ஏன்னா கூட கண்டா அப்படியே நின்றுவாரு நீங்க பேசுங்கன்றுவாரு அதங்க உருது படிச்சாலும் விளங்கிக்குவார் உருது கிதா பார்த்து விளங்கிக்குவார் இந்த குழந்தைகள் உருது பேசுது சின்ன குழந்தை என்ன வேணுமானாலும் பேசுது எப்படி பேசுது தாய் உருக்கு உருது பேசுனா குழந்தை தானா உருது பேசும் தாய் தகப்ப அரபி பேசுனா குழந்தை தானா அரபி பேசும் தாய் தகப்ப இங்கிலீஷ் பேசுனா குழந்தை தானா இங்கிலீஷ் பேசும் தாய் தகப்ப தமிழ் பேசுனா குழந்தை தானா தமிழ் பேசும் தாய் தகப்ப தொழுதா குழந்தை தானா தொழுதும் என்ன பெரிய தத்துவம் ஒண்ணு தத்துவம் இல்லை நடைமுறை வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் போது சாப்பாட்டு உட்காரும் போது அது இது ஹலாலா ஹராமா இத பத்தி தாய் தகப்பம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த சாப்பாடு ஹலால் இந்த சாப்பாடு ஹலால் இல்ல இப்படி சம்பாதிச்சா ஹலால் இப்படி சம்பாதிச்சா ஹலால் இல்ல கணவன் கேட்கிறா கணவன் மனைவி பேசுறாங்க மனைவி கேட்கறாங்க எங்க எங்கேயாவது போய் சொன்னீங்களா ஹராமான சாப்பாடு கலந்துருச்சா நம்ம சாப்பாட்டுல குழந்தைக்கு இன்னும் விவரம் எல்லாம் தெரியாது இப்பதான் ஏழு வயசு எட்டு வயசா இருந்தா கூட குழந்தைக்கு ஆறு வயசா இருந்தா கூட அலால் ஹராம் தெரியாது ஆனா கூட தாய் கேக்குது நீங்க ஏதாவது பொய் சொல்லி சம்பாதிச்சீங்களா எங்கேயாவது லஞ்சம் நிஞ்சம் வாங்கிட்டீங்களா இது ஹராமான சாப்பாடா இருந்தா பிறகு நம்ம உடல்ல போனா அதுல பிரகாசம் வராதே இபாதத்து வராதே நீங்க ஹலாலா சம்பாதிச்சீங்களா இல்லையா இப்படி எல்லாம் கேக்குது அவர் சொல்றார் நான் பொய்யே சொல்றது இல்லை நான் லஞ்சமே வாங்குறது இல்லை நான் யாரும் ஏமாத்துறது இல்லை பணம் குறைஞ்சாலும் பரவாயில்லை பரவாயில்லை நான் ஹலாலா தான் சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்ல அது ஹலாலா இருக்கட்டும் நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பாருங்க நாளைக்கு இந்த குழந்தை ஹலால் தான் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிடும் நம்ம ஹலால் ஹராம் பத்தி பேசல வந்ததை வந்ததை பேசணும் வெந்ததை திண்டோம் வந்ததெல்லாம் பேசணும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும் வெந்ததெல்லாம் திண்டோம் அது ஹலால் ஹராம் எந்த விதமான வேறுபாடும் இல்லை தியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பற்றி ரசூல்லாய் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அந்த தியாமத்துடைய நாள் வரும் பொழுது லா யந்துருன இலா மா அஹுவ ஹலாலும் இது ஹராமா ஹலாலா என்று அவர்கள் பார்க்க மாட்டார்கள் இது எங்க அதிசயமா நடக்க போற காரியம் இல்லை சகோதரர்களே இன்றைக்கு எந்த சாப்பாட்டுக்கு முன்னால் நாம உட்கார்ந்தாலும் எந்த சாப்பாடா இருக்கட்டும் அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் நாம உட்கார்ந்தா இது ஹலால் ஹராம் பார்க்கிற பழக்கம் இருக்கா தம்பி இங்க வந்து பேசுவா மைக்ல இந்த பையனை கூப்பிடுங்க இங்க மைக்ல பேசு எந்த சாப்பாட்டை பார்த்தாலும் இது ஹலால் ஹராம் கேட்கிற பழக்கம் இருக்கா எந்த வீட்டுக்கு போனோம் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி விருந்து வீட்டுக்கு போனாலும் சரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வீட்டுல அவர் என்ன வியாபாரம் செய்யறார் இதுல ஹலால் இருக்கா ஹராம் இருக்கா எங்கேயாவது ஹராம் கலந்துருச்சா ஹராம் கலந்தா என்ன ஆகுது தெரியுங்களா ஹராமான சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகுது தெரியுங்களா பொதுவாக ஹதீஷில் வந்திருக்கிறது யார் முசாபிரோ அவருடைய துவா கபூலாகிறது முசாபிர்களுடைய துவா கபூலாகிறது ஏனென்றால் முசாபிர் என்று சொன்னாலே அவர் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் உண்மையாக அல்லாஹுவை நினைக்கிறவராக இருப்பார் எனவே அந்த முசாபிருடைய துவா வியாதியஸ்தருடைய துவா அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துவா இப்படி சில பேருடைய துவா வந்திருக்கிறது அந்த துவாவுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்காது அப்படி அந்த துவா கபூல் ஆகும் முசாபருடைய துவா கபூல் ஆகும் தியாதியஸ்தருடைய துவா கபூல் ஆகும் இப்ப முசாபர் போய்கிட்டு இருக்கிறார் துவா செய்கிறார் ஆனால் அந்த துவா அல்லாஹு தாலா கபூல் ஆக்கிறது இல்லை ஹதீஸ்ல வருது ஏன் காரணம் என்ன லிபாசு ஹராமுன் வ தாமுஹு ஹராமுன் வ ஹராமுன் அண்ணா அன்னா அலகு அவருடைய ஆடை ஹராம் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சதையும் ரத்தமும் பித்தமும் ஹராம் ஹராமான சாப்பாடு சாப்பிட்டு இந்த உடல் வளர்ந்திருக்கிறது ஹராமான உடை உடுத்தி இருக்கிறார் ஹராமான வாகனத்தில் வருகிறார் அண்ணா யுஷ்டஜாபுலகு அவருடைய தோ எங்கிருந்து ஒப்புக்கொள்ளப்படும் எப்படி ஒப்புக்கொள்ளப்படும் அல்லாஹ் அல்லாஹ் பயக்கூடு ரப்பி ரப்பி அதிசல வருகிறது அவன் என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று கூப்பிடுகிறான் ஆனால் அவனுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அழக முசாபனுடைய துவா கட்டாயமாக ஒப்புக்கொள்ளப்படும் ஆனால் அவனுடைய உடை ஹராம் அவனுடைய உணவு ஹராம் அவனுடைய வாகனம் ஹராம் எனவே துவா ஒப்புக்கொள்ளப்படுவாங்க என்ன துவா செய்தாலும் சரி அல்லாஹ் இடத்திலே எவ்வளவு வேண்டினாலும் சரி எதுவரை நம்முடைய உணவு உடை ஹலால் ஹராம் பார்க்கவில்லையோ அது அந்த அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சற்றும் எதிர்பார்க்க முடியாத நண்பர்களை ஆனா முதல்ல என்ன வேணும் நம்ம ஒரு சாப்பாட்டுல உட்காரும் போது இந்த இந்த சாப்பாடு ஹலாலா ஹராமா அப்படிங்கிற பாக்குற தன்மை தாய் தந்தைக்கு இருந்தா குழந்தைகளுக்கும் அது வரும் இப்ப நாம எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த ஹலாம் ஹலால் பாக்குறோமா யார் விருந்து கூப்பிட்டாலும் போயிருவோம் என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்டுவோம் இதெல்லாம் போய் ஹலால்னு சொல்ல முடியுங்களா இது ஹராம்னு சொல்ல முடியுங்களான்னு கேட்போம் அதே போல பள்ளிவாசல்ல என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுவோம் எந்த கஞ்சியா இருந்தாலும் வாங்கி குடிச்சிருவோம் அது எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி பேச்சே இல்லை பள்ளிவாசல்ல யார் வடை வாங்கி கொண்டு வந்து போட்டாலும் சாப்பிட்டுவோம் இந்த வடை யார் வாங்கி கொண்டு வந்து போட்டது அவர் அலாலா சம்பாதிச்சாரா ஹராமா சம்பாதிச்சாரா அலால் ஹராங்கிற உணர்வு கூட இல்லாதவனுக்கு அல்லாங்கிற உணர்வு எங்கிருந்து இருக்கும் இஸ்லாம் ஈமாங்கிற உணர்வு எங்கிருந்து இருக்கும் சொல்லுங்க இருக்க முடியாது முதல் எல்லாவற்றை விட உடலுக்கு உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தரக்கூடியது உடலில பிரகாசத்தை தரக்கூடியது மூளையில பிரகாசத்தை தரக்கூடியது கல்பில பிரகாசத்தை தரக்கூடியது அதுல ஓடுகிற ரத்தம் அந்த ரத்தம் சுத்தமாக இருக்கணும் அதாவது ஹலாலாக இருக்கணும் அப்படியானா அந்த மனுஷன் பார்த்தா ஹலாலா பார்ப்பான் அந்த மனுஷன் கேட்டா ஹலாலா கேட்பான் அந்த மனுஷன் பேசினா ஹலாலா பேசுவான் அந்த மனுஷன் நடந்தா ஹலாலான இடத்துக்கு நடப்பான் அந்த மனுஷன் நடந்தா ஹலாலான அந்த மனுஷன் ஏதாவது செய்தா ஹலாலான காரியம் செய்வான் அந்த மனிதன் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொண்டாலும் அதை ஹலாலா செய்வான் ஹராம் சாப்பிட்டவன் ஹராமா விபச்சாரம் செய்வான் சகோதரர்கள் இது ஒண்ணு அதிசயம் இல்லை இன்னைக்கு உலகத்தில் விபச்சாரம் நிறைய நடக்குது காரணம் என்ன அந்த அதுல உற்பத்தியாக இந்திரியம் எல்லாம் ஹராமல் உற்பத்தியானது ஹராமல் தான் போகும் இது ஒண்ணு பெரிய அதிசயம் இல்லை எனவே தாய்மார்கள் வீட்டுல ஹலாம் ஹலால் ஹராம் பேணணும் பிஸ்மில்லா சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லணுங்கிற அர்த்தம் இதுதான் அல்லா சொன்னபடி சாப்பாடு சம்பாதிச்சிருக்கணும் அல்லாஹ் சொன்னபடி சாப்பாட்டை சம்பாதிக்கல ஹலாலான சாப்பாடு ஹராமான சாப்பாடு சாப்பிடுறார் பிஸ்மில்லா சொல்றார் ஹராமை சாப்பிட்டு பிஸ்மில்லா சொல்லி இதை ஹலால் என்று அவர் நினைத்தால் அது குப்ராகிவிடும் சகோதரர்களே இஷ்டஹலாலுல் மாசியத்தை குப்ரும் பாவத்தை ஹலால் என்று கருவது குப்ராயிரும் ஆகையினாலே நான் சொல்ல வர்றேன் வீட்டுல குழந்தைகளுக்கு ஹலால் ஹராம் விளங்க வைக்கணும் குழந்தைகளுக்கு நன்மை தின்மை விளங்க வைக்கணும் நாம் முதல்ல நன்மை தின்மைகளை விளங்கணும் இந்த நன்மை தின்மை விளங்குறதுக்கு நமக்கு உலகத்தினுடைய ஆசை குறைக்கணும் நன்மை தின்மை விலங்குகளுக்கு உலகத்துறை ஆசை குறைக்கணும் ஒருத்தன் கேட்டான் ஒரு வியாபாரிக்கு என்ன வேணும் முதலீடு வேணும் ஒரு விவசாயிக்கு என்ன வேணும் பூமி வேணும் ஒரு ஒரு ஆபீசருக்கு என்ன வேணும் படிப்பு வேணும் ஒரு டைப் ரைட்டிங் அடிக்கிறவருக்கு என்ன வேணும் டைப் ரைட்டிங் படிச்சிருக்க வேணும் ஒரு ஆணுக்கு என்ன வேணும் தொழில் வேணும் வருமானம் வேணும் ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் உலகமெல்லாம் வேணும் எங்கிருந்து தீர்க்க முடியும் ஆசைகள் குறையணும் தாய்மார்களே எதுவரைக்கும் ஆசையை குறைச்சு கொள்ள மாட்டோமோ எத்தனை இருந்தாலும் அடுத்தது மேல ஆசை எத்தனை இருந்தாலும் இன்னும் வேணுங்கிற ஆசை மனிதனுடைய ஆசை எங்கு பூர்த்தியாகும் நாம் பூர்த்தியாக்கினால் தான் பூர்த்தியாகும் எனவேதான் இந்த சூர்நாய் சல்லா அலிசலம் துவாக்கள் கேட்டார்கள் மிக அற்புதமான துவாக்கள் அல்லாஹு மக்பினி பி ஹலாலிக்கான ஹராமே وبارك لي فيما آتيتني وقنعني بما رزقتني اللهم اكفني بحلالك عن حرامي யா அல்லாஹ் நீ என்ன ஹலாலானதை கொடுத்திருக்கிறாயோ அதை கொண்டே என்னை பொதுமாக்கக்கூடியவனாக ஆக்கிவிடு ஹராமை தேடாமல் ஹராம தேடணுங்கிற ஆசை எனக்கு வர வைக்காது இந்த துவா கேட்டனா அல்லாட்ட அல்லாஹ் மக்பினி பி ஹலாலி நீ ஹலாலா என்ன கொடுக்கிறையோ அதையே எனக்கு போதுமாக்கிடு இன்னும் வேணுங்கிற ஆசையை வரக்கூடாது அன் ஹராமி உன்னுடைய நீ எதை ஹராமாக்கி இருக்கிறாயோ அதை தேடுகிற ஆசையை எனக்கு வரக்கூடாது எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாயோ எதை ஹலாலாக கொடுத்திருக்கிறாயோ அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவனாக நான் ஆகிவிட வேண்டும் என்னை அப்படி ஆக்கு وقنعني بما رزقتني اللهم اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك தாய்மார்களே சகோதரர்களே கேளுங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு துஆவும் வெறும் துஆ இல்லை மனிதர்களுக்கு பெரிய பாடம் பெரிய படிப்பினை துவாவே நமக்கு பெரிய போதனை அகனினி பிஃபதலிக்கு அம்மன் சிவார் உன்னுடைய பந்தனை கொண்டு உன்னுடைய கருணையை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டு நான் தேவையற்றிருக்கிறவனாக என்னை ஆக்கிவேன் கேட்கிறதா இருந்தா உன்கிட்ட தான் கேட்கணும் நான் தேவையாகிறதா இருந்தா உன்கிட்ட தான் தேவையாகணும் உன்னை தவிர யாருக்கும் போய் நான் தேவையாக கூடாது அப்படி என்னை ஆக்கீரல்லாம் யாருந்தா என்ன அப்படி ஆக்கீரு நானா ஆக முடியாது என்னுடைய ஆசை தீராது பரா ஹலால் கிடைச்சா மட்டும் என்னுடைய ஆசை பூர்த்தி ஆகாது பராலையும் நான் தேடுவேன் என்னுடைய இயற்கை அப்படி அமைஞ்சிருக்கு என்னுடைய மனசு அப்படி அமைஞ்சிருக்கு என்னுடைய நாட்டம் அப்படி அமைஞ்சிருக்கு என்னுடைய ஆசை அப்படி அமைஞ்சிருக்கு ஆனா யாரெல்லாம் அவன்கிட்ட நான் கேட்கிறேன் இந்த துவா தயவு செய்து உலமாக்கள்கிட்ட எழுதி வாங்கி மனப்பாடம் வச்சுங்க இதுவாவுடைய அர்த்தத்தையும் வைங்க அல்லாட்ட கேட்கும் போது நிஜமாகவே அல்லாட்ட கேளுங்க பார்மாலிட்டி எல்லாம் கிடையாது அல்ல பாப்பா நிஜமா கேட்டா உடனே கொடுத்துருவான் சோழர்களே நிஜமா கேட்டா உடனே கொடுத்துருவான் சும்மா ஒரு துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு துவா செய்யணும் செய்துட்டு அப்படின்னு தடவிட்டு போயிட்டோம் நாம அல்லாட்ட கேட்டதாக நமக்கு ஞாபகமே இல்லை அல்லாவுக்கும் கொடுக்கிற ஞாபகமே வர வேண்டிய அவசியம் இல்லை என்ன கேட்கணும் அல்லாஹ் ஹலாலிக்கன் ஹராமே உன்னுடைய ஹராமை விட்டு உன்னுடைய ஹலாலை கொண்டு மட்டுமே எனக்கு போய் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவனாக ஆக்கி வைக்கும் அம்மன் சிவார் உன் அல்லாதவர்களை விட்டு உன்னுடைய கிருமை கொண்டு அருமையானதோ யாரா எனக்கு என்ன ரிஸ்க் நீ கொடுக்க நினைத்திருக்கிறாயோ அந்த ரிஸ்க்குக்கும் எனக்கும் மத்தியிலே உன்னை தவிர இன்னொருவரை ஆக்காதே நீ ரிஸ்க் கொடுக்கற நான் வாங்குறேன் இடையில தரகு வேணாம் இடையில யாரு வேணாம் அது எப்படிங்க இடையில ஆள் இல்லாம எப்படி நடக்கும் அல்ல நடத்துவான்னு நம்பரும் முதல்ல பிறகு நடக்கும் ரொம்ப அருமையானதோ ஒவ்வொரு நேரத்திலையும் யோசிச்சு கேட்க வேண்டியதுவா அல்லாஹும் வலா தஜஅல்னி பைனி வ பைன ரிஸ்கி யா எனக்கும் உன்னுடைய ரிஸ்குக்கும் இடையிலே ஆக்காதே அஹதன் தூன யாரையும் உன்னை தவிர நீதான் நேரடியா எனக்கு ரிஸ்க் கொடு எப்படி கொடுக்க உனக்கு கொடுக்க தெரியும் கொடு பிறகுதா செய்தாங்க கன்யாணி விமான ரத்தனி என்ன நீ கொடுத்திருக்கிறாயோ எனக்கு அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தண்ணி எனக்கு கொடு கனாத்து வந்துருச்சு போதும் பழைய சோறு சாப்பிட்டு கூட நிம்மதியா இருக்க முடியும் பிரியாணி சாப்பிட்டு கூட பரேஷானா இருக்க முடியும் பிரியாணி எல்லாம் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு ஆனா அந்த தீர்வு சரியில்லை ஓ நாசமா பிரியாணி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா கறி மட்டும் கொஞ்சம் வேகல என்ன பிரயோஜனம் இவன் பழைய சோறு சாப்பிட்டான் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டான் ஊறுகாயும் பிரமாதம் சோறும் பிரமாதம் தான் இவன் கனாட்டு பெற்றவன் பிரியாணி சாப்பிட்டு கறி வேகலைன்னு சொல்றான் பாருங்க அவனுக்கு கனாத்து இல்லாதவன் சாப்பிடுறது என்னங்கிறது பேச்சு இல்ல சகோதரர்களே சாப்பிட்டுட்டு என்ன சொல்றோங்கிறது தான் பேச்சு இது தாய்மார்கள் புரிஞ்சு கொள்ள முடியுமா முடியாதா தாய்மார்களுக்கு இதையெல்லாம் புரிகிற அறிவு சோதர்கள் தாய்மார்களுக்கு அறிவெல்லாம் நிறைய இருக்கு ஆண்களை விட கூட சில விஷயங்களிலே தாய்மார்களுக்கு அறிவு நிறைய இருக்கு ஆனால் அந்த அறிவை பயன்படுத்துகிற விதம் தான் காலத்தினுடைய சூழ்நிலைகளின் காரணமாக அதை தவறான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்கேயோ படித்தே ஆவதும் ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தனுக்கு பஞ்சாதி மேல கோபம் கடுமையான கோபம் அந்த பெஞ்சாரி விட்டு முடிவு பண்ணிட்டான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பெஞ்சாதி அப்பதான் பரன் மேல ஏறிக்கிட்டு பாதி படியில நிக்குது இந்த நேரத்துல உள்ள வந்துட்டான் நீ இப்படி ஆடி செய்த அவன் கேக்குறான் நீ இப்படி ஆடி செய்த நீ மேல போனாலும் தலாக்கு கீழே இறங்கினாலும் தலாக்கு நீ மேல போனாலும் தலாக்கு கீழே இறங்கினாலும் தலாக்கு அங்கேயே நின்றாலும் தலாக்கு அவ பட்டுன்னு கீழே குதிச்சுட்டான் இறங்கினா தலாக்கு ஏறனா தலாக்கு நின்றா தலாக்கு குதிச்சா தாய்மார்களே நீங்கள் எவ்வளவு புத்திசாலிகள் இன்றைக்கு இதைவிட புத்திசாலிகள் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆமன் துபிஹி வாசுலம் குலகு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் சாதாரணமானவர்கள் அல்ல பெண்கள் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு நாளைக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க கறி எடுத்து வச்சுட்டு விசேஷமா மத்த நாள்லாம் இல்லாத மோரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு ஹால்ல வந்து உட்கார்ந்த பிறகு வெத்தனையும் கொண்டு வந்து மடிச்சும் கொடுத்துட்டு ஏனுங்க நான் ஒரு சங்கதி சொல்லட்டுங்களா இப்படி இந்த ஆரம்பிச்சாலே இந்த ஆரம்பிக்கும் போதே நாம முதல்லயே மயங்கி இருப்போம் நாம முதல்லயே அந்த எடுத்து வச்ச முறை இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டுட்டு சுய புத்தி இழந்து போய் உட்கார வச்சு இப்பதான் அந்த அம்மனியார் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சன்னிதி சொல்லட்டுமா செய்வீங்களா நீ சொல்லியை நான் செய்யாம இருப்பனா இவரு வெத்தல மயக்கத்துல நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா முடிச்சு போச்சு எப்படி ஆரம்பிக்கணும் எங்க ஆரம்பிக்கணும் எல்லாம் தெரியும் தாய்மார்களை இதே விஷயத்தை தீனுடைய காரியத்தில் நீங்க ஆரம்பிங்க ஒரு தெளிந்த புத்தி உள்ள மனிதனுடைய புத்தியை கூட போக்கிவிடக்கூடியவர்கள் இந்த பெண்களை தவிர யாரையும் நான் பார்க்கவில்லை தெளிந்த புத்தி ஆனாலும் அதையும் போற்றிவிடுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிற அதீஸ் அதனால தாய்மார்களே நீங்களும் மார்க்கப்படி நடங்கள் ஆசாபாசங்களை ஒதுக்கி வையுங்கள் ஆசாவாசங்கள் அனுபவிக்கிற இடம் இருக்கிற தாய் இந்த உலகத்துல அனுபவிச்சு முடிக்கிறதா இருந்தா பரவாயில்ல எத்தனை கிடைச்சாலும் முடியாது இவ்வளவு கிடைச்சிருச்சு பாருங்க சில பேர் இருக்கிறாங்க கட்டுறதுக்கு ரெண்டே ரெண்டு துணிதான் வச்சிருப்பாங்க ரெண்டே சேலை தான் வச்சிருப்பாங்க இத இத இதை வெளுத்து இத துவைச்சு அதை கட்டிக்குவாங்க அதை துவைச்சு இதை கட்டிக்குவாங்க பாக்குறதுக்கு நீட்டா இருப்பாங்க சில பேர் இருபது சேலை வச்சிருப்பாங்க சில பேருடைய கல்யாணத்துல இருநூறு சேலை கொடுத்திருப்பாங்க ஆனா கூட அவங்களுக்கு என்ன இருநூறு தானே இருக்குதும்பாங்க இந்த அம்மா ரெண்டு இருக்குதுன்னு சொல்லும் ரெண்டு அம்மா என்ன சொல்லுது ரெண்டு சேலை இருக்குது முன்னையெல்லாம் ஒண்ணுதான் இருந்துச்சு அதை துவைச்சு ஒரு மரத்துல ஒரு மாதிரியை கட்டி ஒரு கடைசி பாகத்தை கட்டிட்டு இந்த பாகத்தை நான் உடல்ல கட்டி காய வச்சு பிறகு நான் பிரிய மேல சுத்திக்கிட்டு பிறகு நான் வேலைக்கு வருவேன் இப்ப அல்ல இப்போ எனக்கு ரெண்டு சேலை இருக்கு ஒரு சேலை காய போட்டு இன்னொரு சேலை கட்டிக்கிட்டு வர்றேன் நீட்டா வருதுங்க ஒரு தடவை நம்ம மதுரை சாவுக்குள்ள ஒரு கூட்டம் வந்துச்சு ஒரு கூட்டம் பெண்கள் கூட்டம் சின்ன வாலிபு பெண்கள் கூட்டம் உள்ள நுழைஞ்சிச்சு அப்ப ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு பெரியவர் கேட்டாரு என்ன காலேஜுக்கு போறவங்க இங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டாரு கடைசியா நான் திரும்பி பார்த்தா அது சித்தாளு சரி அன்னைக்கு பாடம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் அங்க பார்த்தா சித்தால் நிக்கிறாங்க சித்தால் இல்ல நம்மாளு அவங்க கட்டி இருக்கிற ரச்சனை அப்படி அங்க அவ்வளவு சேலை இருக்கு அவங்க கட்டி இருக்கிற ரச்சனை அப்படி இவங்க கட்டி இருக்கிறது இப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சோதனை வச்சுக்கிற முறையில் இருக்கு இதே போல இந்த உலகத்தை நான் அடிக்கடி சொல்றது இந்த உலகத்தை சுகமாவும் ஆக்கலாம் கஷ்டமாவும் ஆக்கலாம் என்ன இருக்கோ அதை கொண்டு சுகமாவும் வாழலாம் இல்ல அதை கொண்டு சுகமா வாழலாம் எவ்வளவு இருக்கோ அதை கொண்டு சுகமா வாழணும் இந்த குழந்தைகளும் கேட்கறீங்க நீங்களும் இதை பாடமா கவனமா வைங்க இந்த ஒரு விஷயம் இப்ப நான் சொல்ல போறேன் சொல்லி முடிக்க போறேன் இதை கொஞ்சம் கவனமா வைங்க ஒரு ஆள் வந்தாரு நல்ல அருமையான சாப்பாடு அதுல கோழி பொரிச்சது இருந்துச்சு மீன் பொரிச்சது இருந்துச்சு இன்னும் என்னென்னவோ நிறைய வகைகள் ஏழு வகையான சாப்பாடு இருந்துச்சு ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அங்க கொண்டு வந்து அந்த சாப்பாட்டை குடுத்துட்டு அவர் போயிட்டாரு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆனா போயிட்டு தள்ளி நின்று சொன்னாரு சாப்பிட அவர் ஒரு பெரிய மனுஷன் அவர் சொன்ன மாதிரிதான் செய்ய முடியும் அந்த பெரிய சொன்னா சாப்பிடுங்க ஆனா கையை எப்படி மடக்க கூடாதுன்னு சொல்லி போயிட்டாங்க சாப்பிடுங்க கைய மடக்க கூடாது எப்படி மடக்காம வாயில எப்படி வைக்கிறது எப்படி சாப்பிடுறது போயிட்டார் இதே மாதிரி சாப்பாடு இன்னொரு கொடுத்து முந்தைய கொடுத்தார் கொடுத்துட்டு அவங்கட்டும் அதே மாதிரி சொல்லிட்டு வந்தார் கைய கையை கூடாது சாப்பிடுங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப வந்தார் இந்த முத கூட்டத்துல சாப்பாடு அப்படியே இருக்குது இவங்க உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அருமையான சாப்பாடு நல்ல பசி சாப்பாடு அருமை ஆனா கைய மடக்காம எப்படி சாப்பிடுறது சாப்பிட முடியாது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் இவர் பார்த்தாரு சரின்னு போயிட்டாரு அடுத்த கூட்டத்தை போய் பார்த்தாரு அவங்க வெத்தலை பாத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இவருக்கு அதிசயமா போச்சு ஏடா கையை மடக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போனேன் நீங்க எல்லாம் கையை மடக்கிட்டீங்க போல உங்களை சும்மா விட மாட்டேன்டாரு ஐயா நாங்க கையை மடக்கவே இல்லை பின்னப்படா சாப்பிட்டீங்க நான் எடுத்த அவர் வாயில வச்ச அவர் எடுத்தாரு என் வாயில வச்சாரு ரெண்டு பேரும் கையே மடக்கல சாப்பாடு முடிஞ்சிருச்சு உலகம் தான் சோதர்களே தாய்மார்களே உலகம் இதுதான் இருக்கிறதுல சந்தோஷமா வாழணுமா வெத்தலை வாக்கு போட்டு ஜாம் ஜாம் இருக்கலாம் எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் இப்படி வாழ பழகி கொள்வதற்கு பெயர் வாழ்க்கையை தவிர இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தெரியுங்களா கஷ்டப்பட்டு இருக்கிறோம் காலையில எந்திரிச்சு இருந்தா அது செய்யணும் இது செய்யணும் அப்படி செய்யணும் அங்க போகணும் இங்க போகணும் அது வாங்கணும் இது வாங்கணும் இது வாங்கணும் இது வாங்கணும் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் மௌத்து வரைக்கும் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறது எதுக்காக கஷ்டப்படுறதுக்காக கஷ்டப்படுறோம் தாய்மார்களை விட்டு தொலைங்க இந்த வேலையை சுகப்படுங்க சுகமாகவே சுகப்படுங்க வேலை செய்யும் போது சுகம் வேலை முடிச்சுட்டு சுகம் மவுத்திலையும் சுகம் கபுரிலையும் சுகம் சொர்க்கத்திலையும் சுகம் அல்லாவ பார்க்கும் போது அல்லாட்ட பேசும்போது சுகம் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு தாய்மார்களே இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு காலையில எந்திரிச்ச உடனே அந்த கழுத முண்டைய காணாமே இந்த பே முண்டைய காணாமே அவ எங்க தொலைஞ்சாலோ இவன் எங்க நாசமா போனானோ அவனை இழுத்துட்டு வா இவனை எழுத்துட்டு வா வேலைக்காரிய காணாமே வெட்டிக்காரிய காணா இதே புலம்பல் காலையில சாயந்தரம் வரைக்கும் துணியெல்லாம் ஆளுக்கா கிடக்குது தேய்க்கணுமே அவனையும் காணாமே இவனையும் காணாமே இந்த ஆள் போனவரையும் காணாமே ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சோ ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சுன்னு ஆளை காணாம இந்த புலம்பல் வேற ராத்திரி பன்னெண்டு மணி வந்து கதவு திறந்து விட்ட உடனே அவர் பாவம் அன்னைக்கு தான் கடங்காரன் போய் எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வந்துரு நாளைக்கு பணம் தேவைன்னு சொல்லி உட்கார்ந்து பணத்தை வாங்கிட்டு வர்றாரு அப்பதான் பந்தாவா வர்றாரு வீட்டுக்கு வந்தவனு வரவேற்பு கிடைக்கல உள்ள நுழைஞ்ச உடனே எங்க போய் தொலைஞ்சேன் அப்படியே தொலைஞ்சிருக்கலாம் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை தாய்மார்களை ரொம்ப கவனிக்கணும் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது எந்த விதமான கஷ்டம் தரக்கூடிய பேச்சு பேசினால் அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான் தாய்மார்களே அதே போல வீட்டுக்காரன் கவனிக்கணும் போறதுக்கு முன்னாலேயே என்னென்ன அந்த சமாதானங்கள் சொல்லணுமோ அந்த சமாதானம் சொல்லிட்டு போகணும் என்னோட சங்கதி உனக்கு என்ன தெரியும் இவரு நான் படுற பாடு உனக்கு என்ன தெரியும் அந்த அம்மா ரெண்டு பேர் படுறது ரெண்டு பேருக்கு தெரியாது அவங்க வேற சட்டிகள் வருது பானைகள் வருது துவைக்கிறது வீடு கூட்டுறது அவங்களுடைய மூடே வேற நம்ம மூடே வேற வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம மூட அவங்க மூட ஆக்கிக்கிறனும் அவங்க மூட நம்ம மூட ஆக்கிக்கிறணும் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது ஒரு டிராக்ல போனா சந்தோஷமா இருக்கலாம் நம்மள அவங்க குறை சொல்ல அவங்க நம்மள குறை சொல்ல முகத்தை எப்படி வச்சுக்கிறதுங்க முகத்தை உருண்டு உருண்டு எதுக்கு சொல்றது தெரியுங்களா சொல்லுங்களேன் நீங்க தான் இஞ்சி திண்ட குரங்கு தெரியாம ஜிலேபி துண்டுன்னு நினைச்சு வாயில வச்சு குரங்கு மெண்டு முழுங்கிடுச்சு இப்ப பார்த்தா இஞ்சி முகரம் எப்படி இருக்கும் அது ஆகாது தாய்மார்களே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்னதான் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவரை சந்தோஷமா வரவேற்கணும் அதே போல வெளியே போறவர் போறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி போறேன் இந்த வேலையா போறேன் இவ்வளவு நேரம் ஆகும் இப்படிதான் வருவேன் இதெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு போகணும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா சந்தோஷமா இருக்கும் உலக வாழ்க்கையிலையும் ரெண்டு பேரும் ஆகிரத்தை பத்தி அண்ணாவை பத்தி ரசூலை பத்தி குரானை பத்தி பாருங்க இன்னைக்கு இருக்கிற பலா முசீபத்துகள் இருக்கு பாருங்க இதுவெல்லாம் ஒரு கண்ணுக்கு ஆசையை தவிர ஆனால் அது மனதை கெடுக்கக்கூடிய ஒன்று எண்ணங்கள் தான் தாய்மார்களே நண்பர்களே கவனமாக கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் எண்ணங்கள் தான் சொல்களாக மாறுகின்றன மனதிலே நினைக்கிற எண்ணங்கள் தான் சொல்களாக மாறுகின்றன சொல்கள் தான் செயல்களாக மாறுகின்றன செயல்கள் தான் பழக்கமாக ஆகின்றன பழக்கம் தான் வாழ்க்கையாக ஆகிறது வாழ்க்கை தான் சொர்க்கமாக அல்லது நரகமாக மாறுகிறது மனசுல முதல்ல நல்ல எண்ணம் இந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் செயல்கள் செயல்களுடைய பிரதிபலிப்பு தான் பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் தான் வாழ்க்கையாக ஆகிறது வாழ்க்கைதான் சொர்க்கமாக அல்லது நரக்கமாக மாறுகிறது எனவே நல்ல எண்ணங்களை உண்டாக்க முயற்சி செய்ய வேண்டும் மற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் ஆசைகள் வரும் கட்டாயமாக அதுவெல்லாம் நான் சொர்க்கத்திலே நிறைவேற்றிக் கொள்வேன் அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தந்திருக்கிறான் என்ற நம்பிக்கையை நாமும் உண்டு பண்ணிக் கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் உண்டு பண்ணி வைத்து நம்முடைய குடும்பத்தை உலகத்திலேயே சொர்க்கத்துடைய குடும்பமாக ஆக்க வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அதற்குரிய வாய்ப்பை இந்த நல்ல சந்தர்ப்பங்களின் மூலமாக இந்த மக்தவர்களின் மூலமாக இந்த சிறார்களின் மதுரசாக்களின் மூலமாக ஆக்கித்தர வேண்டும் என்று என்னுடைய உள்மனதில் உங்களுக்கு துவா செய்து கொள்கிறேன் இந்த மத இந்த மக்தவை நடத்தி வரக்கூடிய நிர்வாகிகள் உஸ்தாதுமார்கள் இதற்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நான் மிகவும் மனதார துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாசர் தாவானானின் சிந்தையில் அர்த்தம்தான்